கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. பிரசங்கியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கலாம் Book of Ecclesiastes chapter 9 verse 8. Let thy garments be always white and let thy head lack no ointment உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified. இந்த வசனம் உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்த வசனமா இருக்கலாம் And தெரியாத வசனமாகவும் இருக்கலாம் And for some, it is a very well-known verse, and some it may not know it. இங்கே ரெண்டு வார்த்தை ஒரு மனிதனுக்கு பிரசங்கி தன்னுடைய வார்த்தையில பேசுகிறார் and here uh, the speaker, speaker is speaking about the two verse two sentences ஒரே வசனத்துல ரெண்டு காரியங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது in one verse and the two uh, uh, kind of words are represented உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாய் இருப்பதாக like the garments be always white உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக and let thy head lack no ointment Bible படிக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஒரு கட்டளையாக ஒரு நியமமாக ஒரு தேவனுடைய வார்த்தையாக சொல்லப்படுகிறது And they that are reading the Bible, and these words are given as a commandment or ordinances to them. பிரசங்கி என்று சொன்ன உடனே அவன் ஒரு போதகன் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம் அவன் இஸ்ரவேலின் ராஜா And when we tell about the speaker, and he could not call as a pastor, and he is a king of the Israel. ஆ, சாலமோன் தான் இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார் And Solomon is using this word. இது அவனுடைய வார்த்தை அல்ல தேவனுடைய வார்த்தை And this is not his word, and it is the word of God. அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன And what is the word of his mouth? உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாய் இருப்பதாக let the garments be always white இரண்டாவது வார்த்தை என்ன and what is the second word உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக let the head lack no ointment இத பயிற்சி விக்கிறவங்களுக்கு ஈஸி இத கடினமா எடுக்கிறவங்களுக்கு இது கடினமானது And they that are practicing, it is easy to them, and they that are taking in hard way, it is difficult to them. இன்றைக்கு நம்முடைய வஸ்திரங்கள் என்பது உலகத்துல எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது And the garments is very important in worldly part. உலகத்துல சொல்லுவாங்க ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க In the world, they used to see, and the person half, and the garments are half. ஒருவனுடைய வஸ்திரத்தை வச்சே அவனுடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் And we can understand the nature of a person by his garments. இன்னைக்கு நீங்கள் வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வஸ்திரங்களை குறித்த பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது When you read in the scripture, we can see and different kind of this uh, garments explanation given in both the Old Testament and the New Testament. இப்ப இந்த ஆராதனைக்கு ஒரு ஆள் வி- வித்தியாசமான ஒரு வஸ்திரம் போட்டா நம்முடைய கவனம் எல்லாம் அங்கதான் போகும் If one is coming in a different order of ma- or modest garments, our attention will pay towards it. இரண்டாவது உன் தலையில் எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக And secondly, and thy head shall lack no ointment. இந்த தலை என்று சொல்லுகிறது முகத்தை சிரசை முழுவதையும் காண்பிக்கிறது And this head shows your whole face or your head. தலையில என்ன இருந்தா முகம் செழிப்பா களையாக தெளிவாக இருக்கும் If your head is with oil, your face, the countenance will be clear, bright and it's so shining. ஒருத்தனை பார்த்த உடனே ஒன்னு முகத்தை பார்ப்பான் இல்லாட்டா அவன் ட்ரெஸ்ஸ பார்ப்பான் இதுதான் அங்க இருக்கிற appearance And looking unto a person, first of all, they look unto the appearance of the face or either the garments. ஒருத்தன் முகத்தை பார்த்த உடனே அவன் உள்ளான நிலவரம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம் Looking unto the face and we can see what is his inward state. அவன் ட்ரெஸ்ஸ பார்த்தாலும் அவன் உள்ளான நிலவரம் என்னங்கறத கண்டுபிடிச்சிடலாம் Looking unto his garments and we can identify his inward state. ஆ, இன்றைக்கு கத்தர் இந்த க- வார்த்தைகளோடு நம்முடைய ஜனத்தோடு அவர் பேச விரும்புகிறார் Today, the Lord want to deal or speak with his people through this word. Colour Dress போட்டு வந்தவங்க இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் கூடாது சோர்ந்து பெற கூடாது இன்றைய தூது இதுதான் And they that come in color dress and hearing his words and you should not be discouraged. And today's message is this. தேவனுடைய வார்த்தையை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம் And we have to take only the word of God. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது நல்ல வஸ்திரங்கள் இருக்கிறது கெட்ட வஸ்திரங்கள் In Old Testament and New Testament, we can see some good garments and evil garments. அதாவது இப்போ நீங்க ஃபாரின் போனீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நிலவரங்களில் உள்ளவங்க அதுக்கு ஏத்த மாதிரி Dress போடுவாங்க and in every countries and according to their culture and they dress themselves ஒருத்தன் புதுசா விவாகம் ஆயிருக்கான் அந்த பொண்ணுக்கு விவாகம் ஆயிருக்கு அந்த பையனுக்கு விவாகம் ஆயிருக்குன்னா அவன் போட்டிருக்கிற கலரை வச்சு என்ன செய்யலாம் அவனை கண்டுபிடிச்சிடலாம் a boy or girl are getting newly married and the color of the dress with they wear and we can identify them இப்ப கூட நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படி சொன்னா உடனே கருப்பு அணிஞ்சு கொள்கிறோம் even if we are seeing our opposition and they come in black dress இல்லாவிட்டா ஒரு துக்கம் அப்படின்னு சொன்னா உடனே கருப்பு Dress போட்டுக்கிறோம் In a sorrow and they come in black dress. நான் கூட ஒரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் ஆனேன் அங்க உள்ள பையங்க பொண்ணுங்க எல்லாம் கருப்பு Dress போட்டாங்க I was transferred to one particular place and the boys and girls of the faith home, they wear black dress. இவங்க எல்லாம் சபைக்குள்ள உலகத்தை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்க And they are all trying the world to bring the world into the church. இன்னைக்கு கூட எல்லாருமே கருப்பு Dress போட்டு ரோட்ல சுத்துறது எதிர்ப்பு தெரிவிக்கிறது நீங்க பார்க்கலாம் Even today we can see and they are uh, saying their opposition by wearing the ga- black garments. ஆனா ஆவிக்குரியவங்களுக்குன்னு ஒரு Dress இருக்கு But there is a garment for the spiritual one அஹ் அது தகுதியான வஸ்திரமாக இருக்கணும் and it is a modest garment white தான் போடணும்ங்கிறது இல்ல லயும் கூட தகுதி இல்லாம போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க and not only okay, coming in white garments even some they are unmodestly dressing in white garments ஒரு பெண் தன்னை தகுதியான வஸ்திரங்களினால் அலங்கரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது so the scripture clearly says a girl have to adorn herself with modest garments கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified ஒரு சிலருக்கு ரொம்ப Dress இருக்கும் ஆனாலும் கூட ஒரே Dress தான் திருப்பி திருப்பி போட்டு அப்படியே ஒரு மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க and some they have many dresses dresses but still they wear only one dress and they will roam around like something inna oru sila பிள்ளைங்க பாத்தீங்கன்னா enak Dress vaangi தரல Dress vaangi வாங்கி தரலன்னு அழும் ana ange irukkira Dress கணக்கலக்கலாம் irukku and some children and they have unaccountable dresses but still they will ask of dresses and they need अनेக report idu dhaan கல்யாணம் kattal irundha avar enna செய்யல Dress வாங்கியே தரல எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க யாரோ ஒருத்தன் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா போட்டுட்டு தானே இருக்கிறார் And many wives report us like this and husband did not give me the garments and my mother purchased this and somehow you are wearing the dresses. ஆ, பைபிள் சொல்லுகிறது உன்ட Dress சரியில்லைன்னு சொன்னா உன்னுடைய வஸ்திரங்களை நிர்வாணத்தை மூடிக்கொள்ள என்னுடைய வஸ்திரங்களை கேட்டு வாங்கிக்கொள் என்று அ, வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரத்தில் ஆவியானவர் லவோதிக்கேயா சபைக்கு பேசுகிறார் And to the Laodicea church, the spirit of God is speaking to them in Revelation chapter three. And if the garments are not proper to cover their nakedness and they have to cover themselves உன் with the மானம் garments. காணப்படாதபடிக்கு உன் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார் And the Lord is telling to the churches to keep their, keep their garments from nakedness and they have to cover them with the nakedness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கும் பொழுது பழைய வஸ்திரங்களையே தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்க பார்க்கலாம் When you see in the Old Testament and we can see in some group of people and they were putting on their old garments. இப்ப நீங்க நீங்க போனீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்க ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் When you go to a company and there will be certain uniform. ஒரு ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் When you go to school and there is a uniform. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் அவங்கவங்க அந்த பிள்ளைகளை வேறுபடுத்தி காண்பதற்கு காண்பிப்பதற்காக அவங்க ஏற்படுத்தி இருக்காங்க For every schools and they're having different colored uniforms to differentiate them schools. ஆனா காமராஜர் இந்த யூனிஃபார்மை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன But what is the purpose of Kamarajar to bring this uniform? எதுக்காக கொண்டு வந்தாரு Why? பிள்ளைகளுக்குள்ள ஏற்றத்தாழ்வே இருக்கக்கூடாது and there should not be any differentiation among the children so they have don't this system ஏனா வசதி உள்ளமே ஒரு கலர் போட்டு வருவா ஒன்னு ஏழ்மையா இருக்கும் அது வேற ஒரு கலர் போட்டு வரும் ஒரு டிசைன் டிசைனா இவன் போட்டுக்கிட்டே வருவான் இத பார்த்து பார்த்து அந்த பிள்ளைங்க ஏக்கம் கொள்ளும் ஆனா அப்படினால எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம் அப்படின்னு கொண்டு வந்தாரு he was rich and will come in good garments and the poor will look unto and they will feel bad so to remove all this differentiation he brought the system of bringing this uniform ஆனா பழைய வஸ்திரம் தரித்து கொண்டே இருக்கிற ஒரு டீம்லாம் இருக்கு but there are some team and they put on the old garments இப்ப ஜீன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது துவைக்க வேண்டிய அவசியமே இல்ல துவைக்கவும் மாட்டான் If you see the jeans, I don't want to wash and there is no need to wash the jeans. அதுலயே சாயம் போனது மாதிரி மாத்தி கொண்டு வந்துடுறாங்க And they're also having some dye colors to be removed. ஆ, அதுலயே கிழிச்சு இப்ப மாடல் வந்துருச்சு And some more have come and they're it was stopped. அதாவது மனிதனை பைத்தியக்காரனாக்க கூடாது பைத்தியக்காரனை நல்லவனா மாத்தணும் அதுதான் சமுதாயத்தினுடைய நோக்கம் The purpose of the society, you should not change the man like a man, but a man may change it like a man. யோசுவா ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல பார்க்கும் பொழுது கிபியோனியர்கள் யோசுவாவை சந்திக்க வரும் பொழுது கிழிந்து போன பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு வந்து அவனிடத்துல ஏமாற்றினார்கள் And when we look unto Joshua chapter nine verse five, we can see the Gibeonites came unto Joshua and coming in the old garments to come deceive deceive him. ஒ- ஒரு வயதான ஒரு நபர் ஃபெய்த்தவங்களை ஏமாத்தும்படியாக வந்தார் An old man came to the faith home to cheat them கால்ல ஒரு பெரிய கட்டு போட்டிருந்தார் and he had a a bandage in his legs nondi nondi nondi nondi நடந்து வந்தார் and he came by walking like lean வந்து பைதம்ல சாப்பிட்டாரு he came and eat the paython அவருக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டது அவருக்கு உணவு பணம் கொடுக்கப்பட்டது and food and money was provided to him ஆனா இந்த உணவும் பணமும் கொடுத்தாலும் அவருக்கு சில காரியங்கள்ல திருப்தி இல்ல when the food and money is given to him and he was not satisfied with some matters அந்த ஃபைட்டம்ல அயன் பண்றதுக்கு போட்டிருந்த ஷீட் அவருக்கு சாப்பாடு கொடுத்த பிளேட் எல்லாத்தையும் திருடி உள்ள வச்சிட்டார் and he took all the ironing sheets and provided to him and the plates which is given to him இன்னைக்கு ஒரு சிலர் சாட்சி சொல்லணும்னு வந்தீங்கன்னு நினைக்கிறேன் நேத்து கூட என்ன கேட்டாங்க sorry And some came forward to testify, even yesterday they asked permission. என்னுடைய time kaga nan break break panta உங்களை ungala vara sollite nan ivana yavum வருது enak And for time, I have break this uh, testimony, I now, I now I remember it. nana ungalku na சாட்சி சொல்லிடுறேன் And I will testify instead of them. 24th நாலாம் தேதி varathula ஒரு marriage And 24 there is a marriage at Tyagarajapuram நீங்க எல்லாம் தியாகராஜபுரத்துல இருந்து இங்க வந்தவங்க தானே and you all have come from Tyagarajapuram அதுக்கு கார்டு இப்ப கல்யாணம் இப்போ கூட்டம் முடிஞ்ச உடனே கொடுப்பீங்க கொடுப்பீங்களா at the end of the meeting the card is issued நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க நான் வேணா சொல்லிடுறேன் and you please come to the marriage and i invite you all ஒரு இன்விடேஷன் கொடுக்கணும்னு அவங்க வந்திருக்காங்க என்கிட்ட கேட்டாங்க நேத்து நைட் இதுக்குனே வந்தாங்க நீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ பிரசங்கத்துல பாக்கும்போது அட்டெண்டன்ஸ் போடும்போது தான் தெரியுது வித்தியாசமான ஆளுங்களா வந்திருக்காங்க அப்படினு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன் He comes to give invitation and instead of them I am inviting you that have come here to invite you all to the for marriage. நான் மேக்ஸிமம் எழுமின ஒண்ணே அட்டெண்டன்ஸ் போடுறேன் யாரெல்லாம் வந்திருக்கா வரல இன்னைக்கு அவெல்லாம் ஊர் சுத்த போயிட்டான் எல்லா லிஸ்ட்ல கிளியரா வந்துரும் When I come here immediately I take attendance and how many people are attended and how many gone away. ஆ, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பழைய வஸ்திரம் தரித்து அவர்கள் வந்தார்கள் And we can see, and some have come with the old garments, அந்த மனுஷன் எல்லாத்தையுமே திருடி எடுத்துக்கிட்டான் and he have stolen many things. ஆ, அப்படியே நொண்டி நொண்டி ஒண்ணும் தெரியாத மாதிரி ஃபெய்த்தை விட்டு வெளியே போயிட்டார் And he came by walking and no- no- coming to the faith home that he knew nothing. But அந்த ஃபெய்த்தம்ல ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாரு But the- in the faith home, and there was a person who was a blind, uh, stay at all the times. Any time அங்க ஒரு விசுவாசி கண்ணு தெரியாதவரை ஊழியக்காரங்க பாஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க At any time, a believer is there who is blind and the pastor. நல்லா appointed him. ஜெபிப்பாங்க நல்லா ஜெபிக்கிற ஒரு மனுஷன் And he is a good prayer warrior. அவருக்கு சர்ச்சில் ஹால்ல அந்த மீட்டிங் ஹால்ல ஒரு பெஞ்ச் இருக்கும் அதுல தான் அவர் படுத்திருப்பாரு உட்கார்ந்திருப்பாரு And there is a bench in the faith home, the meeting hall and he'll stay, sit and sleep in the bench. அன்னைக்கு என்ன நடந்தது You know what happened on that day? நான் இன்னொரு faith home ல இருந்து அங்க வந்திருந்தேன் I visited to some faith home and I came to that faith home நான் வேற ஒரு faith home ல உள்ளவன் and I was in other faith home. அன்னைக்கு அங்க வந்தேன் I came to that faith home. வந்தபோது என்ன நடந்துச்சு You know what happened on that day இந்த கண்ணு தெரியாத ஆளு பின்னால முடி வெட்டறதுக்கு கூட்டி போயிட்டாங்க அவரை And the blind was taken to the back, uh, shop to cut his hair. ரொம்ப வெயிலா இருந்ததனால நான் அந்த பெஞ்சில போய் படுத்துட்டேன் So I, so I slept on the bench. இவன் என்ன இந்த ஆளு அடிக்கடி வர்ற ஆளு போல்றங்க கண்ணு தெரியாத ஆளு படுத்திருக்கான்னு என்ன நினைச்சிட்டான் முடிவு பண்ணிட்டான் And he used to often come to the faith home and he thought that I was a blind and was sleeping there. என்னைய blind man சொல்லி சரி பெஞ்சில படுத்திருக்கான் இந்த ஆளு கண்ணு தெரியாதுன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் அவளத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான் And thinking that he was a blind man and he was started to take things. நான் படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டே ஓஹோ அயன் பண்ணி இந்த அயன் பாக்ஸ் மட்டும் கீழ எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் எடுத்தாச்சு சாப்பிட்ட பிளேட்டு டம்ளர் எடுத்தாச்சு ரைட் ஓகே இன்னும் என்னெல்லாம் எடுக்கிறேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவன் என்ன ஒரிஜினல் குருடனாவே நினைச்சிட்டான் And line down and he thought me an original blind and he was looking taking all the bed sheets and இப்போ கடைசியில வெளியே போயாச்சு நவ ஹி gone அவே ஃபெய்த்தம் விட்டு வெளியே போன உடனே கால்ல உள்ள கட்டை வேகமா அவுக்குறான் When he gone out of the faith home and he was removing the bands from his legs கால்ல ஒரு பெரிய பேண்டேஜ் இருக்கு நொண்டி நொண்டி நொண்டி அப்படியே வந்ததெல்லாம் and there was a big bandage in his legs and he came by walking வெளியே போன உடனே பாத்தீங்கன்னா எல்லா பேண்டேஜ் அவுத்துட்டான் சும்மா போறான் பாருங்க எக்ஸ்பிரஸ் மாதிரி போறான் ஏன்னா பிடிச்சிட கூடாதுன்னு ஒரே போக்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டான் when he went out of the faith home and was running to the bus stand and he was keep running நான் ஒரு பையன் அனுப்பி அவரை கூட்டு வந்து I sent a boy and I called to call him back இல்ல இல்ல எனக்கு அவசரமா இன்னொரு இடத்துக்கு போணும் நான் வர முடியாது போய் And he said urgently, I want to some- go some other place, I could not come. திரும்பி பிடிச்சு கூட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் And if I called him back, இவங்க எல்லாம் இந்த பழைய வஸ்திரம் தரித்தவர்கள் வேஷம் போடுகிறவர்கள் and they that are having the old garments and they come in the different இப்படி தான் கிபியோனியர்கள் வந்து இந்த கிட்ட சொன்னாங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல வந்தோம் நாங்க போடும்போது புது Dress-ஆ இருந்துச்சு இப்ப இங்க வந்த உடனே எப்படி ஆயிப்போச்சு பழசாகி போச்சு வெயிலில் பட்டு அப்படியே பணியில பட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு யோசுவா பார்த்தான் பாவம் இறக்க சுவாவம் அப்படியே நம்பி அமர்ந்துட்டான் And Joshua, he is so merciful and looking and hearing all the words of this Gibeonites telling that they had only old garments and he had mercy towards them. நம்ம ஆளுங்க கூட ஒரு சிலர் எப்பவும் ஒரே Dress அப்படியே போட்டு சுத்துற ஆளுங்க எல்லாம் நீங்க பார்க்கலாம். Even the our people we can see and they will come they roam around in the same garments. பைபிள்ல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு Dress இருக்கு. In Bible for every situation and there are some garments. இப்பவும் கூட அந்த கல்ச்சர் ஃபாரின்ல இருக்கு. Even this culture is maintained in foreign countries. ஆனா இங்க பைபிள்ல அது தெளிவா இருக்கு. But it is clearly mentioned in the Bible. 2 Samuel 19:2ல பார்க்கும் பொழுது துக்க வஸ்திரம் துக்கப்படுகிறவங்க ஒரு வஸ்திரம் போடுவாங்க In second Samuel chapter 19 verse 2 and we can see and they that are sorrowful or grieved and they will wear some garments. இல்லாவிட்டா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதை பார்க்கும் பொழுது And 25 and 19 observes first- Kings ரெண்டு ராஜாக்கள் நீங்க பார்க்கும் பொழுது சாரி ரெண்டு சாமுவேல் பதினாலு ரெண்டா பாருங்க துக்க வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு ஒரு பெண் அங்கே வந்து எழவு கொண்டாடுகிறவள் போல வேஷம் போட்டாள் And a woman came in the form of these garments and came to mourning the dead. ரெண்டு ராஜாக்கள் இருபத்தஞ்சு இருபத்தி ஒன்பதை பார்க்கும் பொழுது Twenty-five, twenty-nine of second kings. ஒரு ராஜாவா இருந்தான் அவன் சிக்கிக் கொண்ட பொழுது அவனுக்கு சிறைச்சாலை வஸ்திரம் கொடுக்கப்பட்டது And he was a king when he was entangled and the prison garments are given to him. அப்ப பழைய வஸ்திரம் துக்க வஸ்திரம் அதே நேரத்துல சிறைச்சாலை வஸ்திரமும் உடுத்தினவர்கள் இருக்கிறார்கள் And there are some of the old garments and mourning apparel and the prison garments were given to them. இப்பவும் நீங்க ஜெயில போனீங்கன்னா அந்தந்த கைதிகளுடைய தண்டனைகளுக்கு ஏற்ற நம்ம Dress இருக்கு Even today when you go to prison and we can see according to the punishment or judgment and the garments are ஆயுள் கை differentiated. ஆயுள் கைதிகளுக்குன்னு ஒரு Dress இருக்கு And they that are having for long period and they have some ஆ, garments அவங்களுக்குன்னு ஒரு நம்பர்லாம் கொடுத்திருப்பாங்க and number is given to them ஆ, இன்றைக்கு உன்னுடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது Today, how are your garments? ஆதியாகமம் 38 பார்க்கும் பொழுது When we look at the Genesis chapter 38 புருஷனா புருஷனை இழந்த ஒரு பெண் போடுகிற ஒரு சொல்லி and uh, the one who lost the husband and the woman having his apparel is mentioned தன்னுடைய கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை கொண்டாள் And she put on the garments of fine இன்னைக்கு இந்துக்கள்ல நீங்க இத பார்க்கலாம் And you can see this in the புருஷன் புருஷன் இறந்துட்டா அவங்களுக்கு சில சடங்காச்சாரங்கள் செஞ்சு தான் Dress உடுத்தணுங்கிற ஒரு முறை முறைமையை வச்சிடுறாங்க And they are having some way or having some principle if the husband dies and they have to come on these garments such rituals are placed in Hindus. ஆனா இன்னைக்கு இந்துக்கள் கொஞ்சம் முற்போக்குவாதிகள் எழும்பின பொழுது அந்த பாரம்பரியத்தை உடைக்கிறாங்க But some uh, for for reformers when they came forward and they have broke this all these rituals. யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பார்க்கும்போது When we look into James chapter two verse two ஆலயத்துக்கு வருகிற மினுக்கான வஸ்திரம் போடுகிற ஒரு கூட்டத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார் and we can see and they that are coming in the goodly apparel and they come to the church. இவங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி வராங்க When they come to the church, how how they come. பொன் மோதிரமும் இனுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் அங்கே உள்ளே வருகிறான் A man come to assembly, a man with gold ring and good goodly apparel. ஆனா சர்ச்சில் மினுக்குள்ள வஸ்திரங்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு கொடுக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது And it is said that they come in the goodly apparel and more appro- importance is given to them. ஆ, ஆனா பைபிள் வேற என்ன எசேக்கியேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது But in book of Ezekiel chapter 28, what does it say? உன்னுடைய மினுக்கு உன்னுடைய ஞானத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறது And it is said that and your shining will refrain yours of wisdom. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life எசேக்கியேல் 28:17 28:17 of Ezekiel உன் நடையினால் உன் இதயம் ஏட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் நீ மினுக்கான வஸ்திரம் போடலாம் ஆனா நீ ஞானத்தை கெடுக்க ஆரம்பிப்பாய் and you can come in a goodly apparel and it may corrupt your wisdom இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்கள் உடுத்துக் கொள்கிறீர்கள் today how many are putting on such garments உன்னுடைய வஸ்திரம் தான் உன்னுடைய ஜீவியத்தினுடைய பிரதிபலிப்பு your garments is the reflection of your life அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நம்முடைய வஸ்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும் So after coming to the spiritual life our spirit our garments must be very careful ஆ, அது நான் கடைசியா வெள்ளை வஸ்திரத்துக்கு வருவேன் நீங்க அப்போ வெள்ளை உடுத்தினவெல்லாம் பரிசுத்தவனான்னு கேட்பீங்க மினிஸ்டர் எல்லாம் எல்லா எம்எல்ஏயும் வெள்ளை தான் போட்டிருக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்கலாம் and la- at last I come to the white garments and you should not ask the question coming in white garments are they pure and holy even the ministers are coming in the white garments இஸ்ரேலுக்கு பேரே மினிஸ்டர் ஒயிட் அப்படின்லாம் வந்துருச்சு and the Christian name is called as the minister white Christian ஒயிட்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் போடுறதுனால அதுக்கு என்ன பேரு minister மினிஸ்டர் ஒயிட்லாம் பேர் வந்துருச்சு And so they are called as the minister white still they come in the white garments appo Dress வச்சு dhaan oruthana andha kaalathila தீர்மானிக்கிற ஒரு பழக்கம் irundhuchu and keeping only the dress or looking into the garments and they able to which is the people நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு pennudaiya style enna அவ கேரக்டர் என்னங்கறதை எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அவ Dress வச்சு கண்டுபிடிச்சலாம் And looking unto the girl, a woman, a style of the woman, and we can look into the character through the garments. Proverbs chapter seven verse ten. வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஒரு பெண்ணை கண்டேன் Let them meet him, a woman with attire of an harlot and அவ போட்டிருக்க Dressலயே அவ கரெக்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம்னு பைபிள் சொல்லுது The Bible says and we can identify the character of the woman how she attires அதனால தான் உங்க Dress வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் So your garments must be very careful உங்க Dressல தான் உங்களுடைய பரிசுத்தத்தின் ஒரு போஷன் மறைஞ்சிருக்கு Your portion one part of the holiness portion is vested or hidden in the garments தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதி உன்னுடைய Dressல மறைஞ்சிருக்கு The one part of the divineness is hidden in your garments உன்னுடைய தெய்வீகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு அதுக்குள்ள இருக்கு The reflection of your divineness is inside the garments அதனாலதான் நம்ம Dressக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துறோம் அது வேண்டாம் இது வேண்டாம் இப்படி போடு இப்படி போடு இப்படி போடாத இப்படி போட்டது தப்பு இப்படிலாம் நம்ம சொல்றோம் So we are giving more importance for dressing ourselves in our garments and must have come in this way and you must modestly, you must have these garments. இப்ப கூட யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ச- உடைகளுக்கு என்ன உண்டு கட்டுப்பாடு வேணும்னு சொல்றாங்க Even in universities and they brought some uh, the rules and regulations for the gar- garments நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் and have t- told you. நம்முடைய விசுவாசி பொண்ணு ஒரு நாள் செகண்ட் இயர்ல காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டா A believer girl in second year, she she said, "I will not go to college." சரி அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் பிரச்சனையில போக மாட்டேங்கிறாளோன்னு யோசிச்சோம் And I thought because of the problem between father and mother, she is not attending the college. படிப்பு அவளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது And that, uh, studying is not a problem for ஏன்னா her அது மூளெல்லாம் நல்லா தான் இருக்கு because uh, her brain is well நல்ல ரிசல்ட் எல்லாம் கையில வச்சிருக்கா and she had good results in her but hands. காலேஜுக்கு போக மாட்டேங்கிறா But she still don't want to go to college. அஹ், கேட்டா நான் அந்த காலேஜ் தான் கேட்டேன் என்னை இந்த காலேஜ்ல சேர்த்து விட்டீங்க இப்படியே கதை சொல்லிக்கிட்டே இருப்பா And if she asked to her and she used to tell, and I am for that college, but you made me to join in this college. அவங்க அப்பா வந்து அப்போ ஒரு பெரிய அஹ், பேங்க்ல ஜிஎம் இருந்தாரு And fa- his father was a GM in the bank அவர் அடுத்த ஸ்டேட்ல இருந்தாரு and he was the next other அவர் state. போன் பண்ணி பாஸ்டர் கொஞ்சம் பாருங்க இவ காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான் And he called pastor and informed and she is not attending the college. நான் போய் பேசினேன் I spoke to her. முதல்ல அவ உண்மையை சொல்லவே இல்ல. And for, in the beginning she நான் was காலேஜ் போக not telling the truth. மாட்டேன். எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஒத்து வரல. இப்படியே தான் சொல்லிட்டே இருந்தா. I dislike the college, I dislike the friends and this is what she will keep on telling. கடைசில உண்மையை கேட்டபோது சொன்னா At last when I asked the truth, she said to me எனக்கு லாஸ்ட் பர்த்டேக்கு ஒரு விசுவாசி ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க. and for my last birthday a believer got me a new uh, chudita. நான் அதை போட்டு காலேஜுக்கு போனேன். I wore the garments, I went to college. அங்க காலேஜ்ல இருக்க பஸ் வந்து காலைல ஆறு பத்துக்கு வந்துரும் ஏழை முக்காலுக்கு உள்ள இறக்கிடுவான் By 6:10 and the bu- college bus arrived and she will go to college 7:45 ஆ, போனா அங்கேயே காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடுலாம் உண்டு and if she go and she will have the morning breakfast and lunch in the இவ college இவ இறங்கி போகும்போது அந்த காலேஜ் ஒரு டைரக்டர் நின்றுருக்காரு and when she departed to the gol- uh, go- gone to the college a director of the college stood in the the college ஆயிரக்கணக்கான பையங்களும் பொண்ணுங்களும் போய்கிட்டே இருக்கிறாங்க and thousands of girls and boys are they were going to the college அவர் அப்படி நின்னுட்டு பாப்பா இங்க வான்னு சொன்னா He watched her and called her, "Come here." இது என்ன Dress And what dress is this? இது என்ன Dress நீ போட்டுருக்க And what dress you have dressed up? இவளுக்கு ஒண்ணுமே ஓடல And she could not do anything. போட்டிருந்தது சுடிதாரு ஆனா அந்த ஸ்லீவ்ஸ் எங்க கட்டிங்க இடுப்புக்கு மேல cutting And the cutting is near the hip and the- the- the- the, she was wearing the gar- chudidar. Chudidar வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட்டிங் எங்க இருக்கு இடுப்புக்கு மேல இருக்கு The cutting in the sleeves is where- uh, near the என் காலேஜ் கெடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கே அப்படி நீ நீ இப்படி வந்த உடனே உன் பின்னாலேயே ஒரு நாலு பேர் வருவான் காலேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் சொன்னான் And he said to her, "And this is the last warning to corrupt all the children, you are coming in this garments." வேற ஒண்ணு இல்ல சத்யபாமா காலேஜ் தான் And no the college, it is Satyabama College. ஆடி போயிட்டு இந்த புள்ள எல்லார் மத்தியிலயும் சொன்ன உடனே வெக்கப்பட்டு இன்னி இந்த காலேஜ் போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான் And she was she can I could not do anything further and she told, "I will never come to the college here." நான் சொன்ன உன்னை யார் இந்த Dress போட சொன்னது I asked her, "Why you want this garments?" நான் சொன்ன பெண்டிகாஸ்ட்ல சொன்னா கேட்கல இப்ப அவன் சொல்றான்ல ரோட்ல போறவன்லாம் சொல்றான்ல When we Pentecostal people are advising you, you will not hear, when those who come in roads and they were informing நான் வாங்கல அந்த ஆன்ட்டி பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆன்ட்டியோ அங்கிளோ அம்மாவோ தங்கச்சியோ வாங்கி கொடுக்கிறது ஒழுங்கான Dress வாங்கி கொடு aunty mother and whoever may and when you're giving the purchasing இது மினுக்கான வஸ்திரம் உடுத்தணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஃபேஷன் ஷோ நடத்துற இடமும் கிடையாது கேட் நடத்துற இடமும் கிடையாது and this is a church and you should not come in the goodly apparel and this இது தேவன் மனிதனை சந்திக்கிற ஒரு இடம் this is the இந்த இடத்துல நீ வரும்பொழுது மினுக்கான வஸ்திரமோ இல்லாவிட்ட தகுதி இல்லாத வஸ்திரமோ போட்டு என்ட்ரே என்ட்ரே ஆகக்கூடாது When you come to this place and you should not come in the unmodest garments or shining or the good apparels. அந்த பெண்ணை பார்த்த உடனே வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த அப்படின்னு பைபிள்ல சொல்லி The Bible says clearly and the harlot attires in the garments. ஒரு சிலது அப்படி இல்ல எப்பவும் துவைக்கிறது இல்ல எப்பவுமே அழுக்காவே போட்டு சுத்துவான் கேட்டா மனைவி துவைக்கலாமா இல்ல அம்மா துவைக்கலாமா ஏன் நீ துவைக்கிறதுக்கு உனக்கு என்ன அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்குங்கிற And some says that and they will not wash the clothes and you must give, train up your children to wash the garments. ஒரு Dressம் துவைக்கிறதுக்கு ட்ரெஸ் துணி துவைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை சோறு பொங்குறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இல்லை கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் கல்யாணம் கட்டி வச்சிருது அங்க போனா துணி துவைக்கணும் சோறு பொங்கணும் ரெண்டும் செய்யலன்னா அடிப்பான் மூணு நாள் ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு என்னை அடிச்சிட்டான் எதுக்கு அடிச்சான் துணி துவைக்கிறதுக்கு அதுதான் வாஷிங் மிஷின் நான் ஒன்று வாங்கி சர்ச்சுக்கு வரும்போது எல்லா ஆளுக்குலயே சுத்துறாள்லாம் இருக்கு அது ஒரு spirit And that is a spirit and some. நல்லா கவனிச்சுக்க தண்டையார்பேட்ல பாஸ்டர் சாலமோன் ஒரு பிசாசை துரத்தின பொழுது when Pastor Solomon cast away the demon உன் பெயர் என்னன்னு கேட்டாரு and he asked, "What is your name?" என் பெயர் அசுத்தம் அப்படின்னு And it says, "My பிசாசுக்கு பேர் அசுத்தமா ஏதோ ராமசாமி என்ன மீனாட்சி கானா காமாட்சி என்னத்தையும் ஒண்ணு சொல்லுன்னு பார்த்தா அசுத்தமா அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற And what you are doing when telling the name but telling as filthy? குளிக்கவே விட மாட்டேன் And never allow him to walk துணி துவைக்கவே விட மாட்டேன் and never allow to wash the பாத்திரம் clothes. கழுவவே விட You மாட்டேன் never allow them to wash the வீட clothes. சுத்தம் பண்ணவே விட You மாட்டேன் never allow to the garnish என் your பேர் என்னது house. என் பேர் அசுத்தம் And my name is filthy. உங்க வீட்ல யாருக்காவது இப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்க and just check and see whether some things on your home அப்படியே துணிய ஊற வச்சா ஒரு 15 நாள் ஆயி ஸ்மெல் அடிச்சு வீட்டுக்குள்ள வரவலாம் அப்படியே என்ன என்ன என்ன பிறகு ஓ துவைக்கவே இல்ல அப்படிமா if you do the clothes and you will not wash for 15 days and used to tell and for 15 days we are not washing the clothes பாதி வீடுகளுக்கு விசிட்டிங் போறப்போ தான் தடப்பத்த எடுத்து வேமா தருவேன் நான் காலையில இருந்து சொல்லி கொண்டே இருக்கிறேன் யாருமே பெருக்கவில்லை and for many of the people when they go for the visiting and they will come and sweep the uh, room அதுக்காக டெய்லி ஊழியக்காரனும் பாஸ்டரும் ஊழியக்காரனும் வந்துட்டே இருப்பாங்களா அவங்க வீட்டை சுத்தம் பண்ணு சுத்தம் பண்ணுங்கிறதுக்கு will servants of god come every day to your house was to clean your houses. Pastor Tio ஒரு ஃபீத்தம் வந்தாரு. Pastor Tio attended a faith home bathroom போனாரு. and he went to bathroom use பண்ணாம வெளியே வந்தாரு. and without using he came out. ஒரு ஜெபம் பண்ணாரு கிளம்பினாரு. இவன் லைஃப் சரி கிடையாதுன்னு போயிட்டாரு. He prayed and departed saying your life is not proper. இவன் லைஃப் சரியா இருந்தா பாத்ரூம் சரியா இருந்தது. If a life is proper the bathroom will be இவன் ஜீவியம் சரியில்லை அதனால தான் இவனுடைய பாத்ரூமை இவன் சுத்தமா வைக்க தெரியல. His அது life கூட செய்ய தெரியாதவன் எப்படி ஊழியக்காரனா இருப்பான்? his life is not proper so the bathroom is not clean and he said and if how he can become a servant of God. ஸ்பிரிட்ல பல இருக்குங்க. உன்னைய குளிக்க விடாம சாப்பிட விடாம உன்னைய பிளேட்டை கழுவ விடாம அப்படியே அழுக்குள்ளேயே உட்கார வைக்கும் அது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த சாக்கடைக்குள்ள இருக்கிறவங்க பாருங்க அந்த ஸ்மெல் அவனுக்கு தெரியாது and there are many things of the spirit and they still insist in the unclean cleanliness and filthy things and they still sits, sitting in the garbage or the ditches சகரியா ஆம் அதிகாரம் ஆம் வசனத்துல அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக ஒரு பிரதான ஆசாரியன் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்த பொழுது இந்த அழுக்கு வஸ்திரத்தை காரணம் காட்டி சாத்தான் அவனுக்கு தீங்கு செய்ய முடியாக அவனுக்கு கூடயே வந்து நின்றான் in zechariah chapter 3 verse 3 and we can see a priest came in the filthy garments stood before the angel and he came in the reason telling to Satan and he was in the filthy garments so came and was within him. அந்த அழுக்கு வஸ்திரத்தை மாத்தின பிறகுதான் சாத்தான் போனான்னு பைபிள் சொல்லுகிறது The Bible says when he changed his uh, filthy garments and the Satan flee away from him. நீங்க பிசாசு பிடிச்சு ஓடுறவங்க எல்லாம் பாருங்க And see looking at the the பிசாசு பிடிச்சு ஓடுறவங்க எல்லாம் ரோட்ல பாரு and see that uh, குளிக்க மாட்டான் They will not take bath. Dress எல்லாம் கிழிஞ்சதை போட்டு அழுக்கா சுத்துவான் மீசையும் தாடியும் ஒன்னும் எடுக்க மாட்டான் அப்படியே போவான் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது இப்படி வரக்கூடாது இல்லையா They go in town governments and they will not have the shaving and shaving their hairs or doing any work and they will go like a filthy person. தன் சிறச்சாலை வஸ்திரம் மாற்றி தன்னை முகத்தை சவரம் பண்ணி கொண்டு வந்து யோசேப் எங்க வந்தான் சிங்காசனத்துக்கு வந்தான் And he was keeping himself pure and taking out, removing the prison garments and he came to the throne. கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகும்போது நீ ஃப்ரெஷ்ஷா வரணும் When you come to the presence of God, you must come very freshly. ஆ, நீ ப- பழைய வஸ்திரம் தரித்து வேசியின் ஆடை ஆபரணம் தரித்து அழுக்கு வஸ்திரம் தரித்து சிறைச்சாலை வஸ்திரத்தோடு நீ உள்ளே வரக்கூடாது Putting on the old garments and putting on the ha- garments of the harlot and coming in such kind of prison garments and you should not come to the presence of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. ஏசாயா ஐம்பத்தி ரெண்டு ஒண்ணுல சொல்லியிருக்கிறது எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள் And Isaiah chapter fifty-two verse one says, "O Jerusalem, you put on the goodly garments." ஆ, அடுத்து ஆ, சங்கீதம் அறுபத்தி ஒன்னு பத்துல சொல்லிருக்கு உன் ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள் And sixty-one ten of the psalm says, "And put on the garments of salvation." சபையின் அலங்கார வஸ்திரம் என்பது வஸ்திரம் அல்ல அது வரங்களை காண்பிக்கிறது And this garments of this church with the sin show that is uh, beautifying ourselves, but it shows the garments of the church. சபைன்னு சொன்னா அதுல வரங்கள் வல்லமைகள் கிருபைகள் ஈவுகள் தாளந்துகள் வேலை செய்யணும் If we say church and the gifts and talents and graces and these must work out and operate operate in the church. உலகத்துல நமக்கு சாதாரண ஒரு வஸ்திரம் இருக்கலாம் ஆனா ஆவிக்குரிய ரட்சிப்பின் வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள்ள வேண்டும். And we may have the ordinary garments in the world but in the spiritual way you must put on the spiritual garments. அதுதான் ஞானசானம் பரிசுத்த ஆவி வேறுபாட்டின் ஜீவியம் பரிசுத்தம் தெய்வீக சுகம் இவைகள்லாம் ரட்சிப்பின் வஸ்திரங்கள். And that is the water baptism salvation and coming into separation life of separation divine healing. சங்கீதத்துல மனவாட்டியை குறித்து சொல்லி இருக்கிறது சித்திர தையலாடை தரித்தவளாக ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வரப்படுவாள். And in Psalms it is mentioned that she will come in the garments of the kingly daughter and she will come before the king's presence. dress அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean? அவ போட்டிருக்க Dress எப்படிப்பட்ட Dress? And what kind of apparel she was wearing? சித்திர தையலாடை. And it is a work of the embroidery. ஆ embroidered needles வச்சு குத்திக்கிட்டே போடுறது தான் சித்திர தையலாடை. It is a raiment of the needle work and it is made of the needle. அந்த துணிக்கு வாய் இருந்தா கத்தி கதறி அழுது புலம்பிடும். If the garments are having a mouth and it will open a mouth and the confess and shout it. ஒரே இடத்துல டக டக டக டக டக டக டக அந்த மிஷின் கொத்தி கிழிச்சு எடுத்துரும். In a single place and the embroidery this needle will go and pierce and it will turn it. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளின் ஜீவியத்தை உனக்கு காண்பிக்கிறது And this shows the suffering in life in the Christian life. அழுக்கு வஸ்திரம் தரித்ததான அந்த சகரியாவுக்கு கத்தர் சொன்னார் இவனுக்கு அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு சிறந்த வஸ்திரங்களை உடுத்துங்கள் என்று சகரியா மூணு அஞ்சுல பேசுகிறார் And Zechariah chapter 3 verse 5 says and he was in the filthy garments and Lord said unto him you put on the good garments சகரியா மூணாம் அதிகாரம் 4 5 வசனங்கள்ல நாம் இத பார்க்க முடியும் And we can see this uh, incident in book of Zechariah chapter 3 verse 4 and 5 அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்துட்டு சிறந்த வஸ்திரத்தை அவனுக்கு போட்ட உடனே அங்க நின்ன சாத்தான் அப்படியே வெளியே போயிட்டான் When the filthy garments was removed, taken away, and the change of garments are given to him, and Satan flee away from him. உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நீ முடிவு கட்டும் பொழுது அது நிமித்தம் வந்ததான சாத்தான் உன்னை விட்டு விலகி போய் விடுவான் When you put an end for your sinful life, and the Satan comes through because of that, and he will flee away from you. எஸ்தரின் புஸ்தகத்துல முருதகாயை குறித்து பார்க்கும் பொழுது When we look into a book of Esther about Mordecai, அவனுக்கு ஒரு gate keeper and he was a gatekeeper, அவனுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருந்தது and there was a uniform given to him, அவன் ஒரு ஏழ்மையான மனுஷன் and he was a poor man, அவன் ஒரு அடிமை and he was a slave. அவனுக்கு துக்கமான சூழ்நிலை வந்த பொழுது வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டான் When the sorrowful situation came and he rent his garments. anal kaariyam maarudalai முடிந்த bolude But when the matter was changed turned over devan thanudaiya ஜனத்துக்காக elundirlinna bolude when the people, Lord rise up for the people Esther 8:15ல பார்க்கும் பொழுது ராஜவஸ்திரம் தரித்தவனாய் வெளியே வந்தான். And so the book of Esther chapter 8 was 15 we can see and he came with the presence of king in royal oh, apparel. onudaiya Dress-அ பார்த்தாலே நீ ஒரு பெண்டிகாஸ்ட் அப்படினு சொல்லணும். And looking unto your apparel they must see that you are a pentecost. neenga chennai ku poninga na you go to Chennai sarol navroji avanga sabha irukkar and there is a church of Saran Navroji. kelly's pakkathula kutti புதியப்பன் தெருவுல இருக்கு and near this Pudiyappan near Kellis it was there maximum எல்லாரும் and sabaya sister church தான் சொல்லுவாங்க and maximum they used to call it as a sister church அவங்க நம்மட்ட தான் irundanga and she was in our congregation சபையில oru soonala vandha பொழுது avanga veliya poi சபைகள் தொடங்கினாங்க when some problems came in our church and she went out of the church and she அவங்களுடைய ஊழியத்துல அவங்களுடைய control la irundhavanga தான் pastor லூக்கா pastor இப்பொழுது irukkira தற்போதைய chief pastor en stephen ellame avanga kooda irundhavanga தான் pastor luke and pastor en Stephen the present chief pastor and they were in the congregation அவங்க சர்ச்சில் உள்ள சகோதரிகளை கண்டுபிடிக்கணும்னா and to identify the sisters of the congregation ஒருத்தருடைய இடுப்பு வெளியே தெரியாது and none of the hip will show out அவங்க சர்ச்சுக்கு நீங்க போற அப்படி பாத்தீங்கன்னா இந்த சைடுல சிபிஎம்ல போறது நீங்க பாக்கலாம் ஒரே இடத்துல ஜங்ஷன் மாதிரி இப்படி இருக்கும் இப்படி குட்டியப்பன் தெருவுக்கு ஆளுங்க போவாங்க இப்படி பெராக்கா ஸ்ட்ரீட்டுக்கு கெல்லிஸுக்கு நம்ம ஆளுங்க வருவாங்க and it is a junction and they will go to this pudiyappan street and to this beraka road they come to our church அங்க போறவங்க சர்ச்சுக்கு அந்த சர்ச்சில உள்ள நுழையற சகோதரிகளை பாத்தீங்கன்னா ஒரு எல்லா ஊழியக்காரங்க மாதிரி Dress போட்டுப்பாங்க the sisters they are attending the church and they will come like a, a sister, uh, the servants of God they wear in apparel அவங்க அப்படி ட்ரெய்னிங் கொடுத்து வச்சிருக்காங்க and they were given such training to them உன்னுடைய உடை உன்னுடைய அடையாளம் and your garments is your sign. உன்னுடைய அட- உடைய பார்த்த உடனே இன்னாரு இந்த சர்ச் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் Looking unto your garments and they will must identify this person belong to this particular church. எலியாவை பார்க்கணும்னா ஒட்டகமயிர் உடை உடுத்திருப்பான் And looking into Elijah, we can see and he will wear this. uh, யோவான் hairs. சாணனை பார்க்கணும்னா ஒட்டகமயிர் உடை உடுத்திருப்பான் And when we look into John the Baptist and we can look at the garments அதுபோல of the camel's பெந்தைக்கோஸ்தே hair. காரனுக்குன்னு ஒரு உடை இருக்கு அது எப்பொழுதும் வெள்ளையாகி இருக்கும் There is a garment for the Pentecostal people and it is always white. மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல பார்க்கும் பொழுது கல்யாண வஸ்திரம்னு ஒரு வஸ்திரம் அவசரம் இருக்கு When we look into Matthew chapter 22 verse 11 we can see the marriage of parents. நம்ம விசுவாசிகள் எல்லாம் அப்படி வச்சிருக்காங்க இங்க வரும்போது போயிட்டு கல்யாணத்துக்கு போறதுக்குன்னு கொஞ்சம் பட்டுக்கிட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிற டீம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு அதனால தான் நான் அந்த ரிசெப்ஷன் சைடே நான் போக மாட்டேன் Our believers when they come here and they will come in different as- aspects and when they go to different marriages and they have some. எவ்வளவு ஹை குவாலிட்டி பிலிவர் கூட கல்யாணத்துல அப்படி வேஷம் போடுறான் even the high quality believer and they come and disguise during the time of marriage அது எப்படி தான் எங்க வாங்கி வச்சிருப்பான் தெரியாது ஒளிச்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் i don't know where the hidden the garments அன்னைக்கு பாருங்க கோட் ஸ்கூட்ல அன்னைக்கு ஒரு நாள் போடுவான் அதுக்கு பிறகு அதுக்கு வேலை இல்ல அப்படி டெய்லி இப்படி வேலூர்ல போட்டு போனா எல்லாரும் கலட்டி கெஞ்சிடுவான் and only one particular day they can wear the garments and the other days when they go and they will stone it நீங்க கல்யாண வஸ்திரம்னு வஸ்திரம் and there is a garment called wedding garment இது கல்யாண அந்த காலத்துல கல்யாண வஸ்திரம் வந்து வாங்கி கொடுப்பாங்க அந்த Dress போட்டு தான் அவங்க எங்க போவாங்க உள்ள போவாங்க And those times and they will purchase them a wedding garments only with the garments that they can get it in the wedding hall. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு May the மைமுண்டாம் God's holy name be glorified. தேவனுடைய Dress எப்படி And what is the dress of God? அடுத்த ஸ்டைலுக்கு நம்ம இப்ப வர போறோம் We come coming to the next time. தேவன் என்ன Dress போட்டிருந்தாரு And what are garments the Lord own? அவருடைய Dress உறைந்த மலையைப் போல வெண்மையாக இருந்தது And his garments is like a snow, snow, white as snow. தானியேல் தானியேல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் Book of Daniel, chapter seven, verse nine. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிறசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது அவருடைய வஸ்திரம் உறைந்த பஞ்சை போல அப்படியே ஸ்னோ பனிக்கட்டி மாதிரி வெள்ளவெளேன்னு இருந்துச்சு Whose garment was white as snow like a snow எப்படி இருக்கும் இதுதான் பிதாவினுடைய Dress. And this is the garment of father. இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது ஒரு Dress போட்டிருந்தாரு. When Jesus was in this world and he wear some garments. அவர் யூதனாக இருந்தபடியால அவங்க Dress ஸ்டைலா இருக்கும். He was a Jew and the dress is time. ஒரு முழு நீள அங்கி போட்டிருப்பாங்க. And they will have the garments to the foot. ஆணோ பெண்ணோ எல்லாம் முழு நீள அங்கி போட்டுருவாங்க And it is the male or female and they will have the garments. மேல ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருப்பாங்க. And they will have the apparel to covering themselves. இதுதான் இயேசுவினுடைய Dress. And this is the garment of Jesus. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. And this is that the Bible says. இந்த முழு நீள அங்கியே கிழிக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க சீட்டு போட்டு கொண்டார்கள் And they don't want to tow the governments it is so long and they have cast lot அந்த Dress-அ பார்த்தாங்க கலத்திட்டு and they took the garments. அது முழுவதும் எங்கேயுமே என்ன செய்ய கிடையாது தையல் கிடையாது முழுசும் நெஞ்சது And there was no stitching it was completely weaved அதை கிழிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல and they don't have heart to rent it அந்த Dress கிடைச்ச நாலு போர்ச்சகம்னு சொன்னா நமக்கு எது கிழிக்கணும் நம்ம நெஞ்சுக்கலாம் and the four soldiers said சீட்டு that போடுவோம் யாருக்கு வருதோ வச்சுக்கலாம் And four soldiers said that we don't want to tear the garments and we'll cast the lot and for whom name the lot மேல் comes and we will take the வஸ்திரம் மேல் garments. வஸ்திரம் ஒண்ணு And he made her covering himself. adha enna செய்து thangal eduthu thanga enna செஞ்சுக்கிட்டாங்க pangittu கொண்டார்கள் kilichitan பாதி பாதியா kilichi naal பேர் எடுத்துட்டான் And they tore and to divide into four and they divided among themselves. ஆனா இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இப்படி Dress போட்டிருந்தாரு ஆனா அவர் dress அப்படியே வெண்மையாய் மாறின ஒரு நேரம் இருந்தது When Jesus was in this world and there was a time when her garments were become very pure. அவருடைய Dress எப்படி வெள்ளையா மாறினது? And how his garments become very pure white? பைபிள்ல நீங்க பார்க்கும் பொழுது பல இடங்கள்ல அது குறித்து வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. When we read in the Bible and this word is mentioned in many places. அவருடைய Dress வெள்ளையா இருந்ததுன்னு வாசிங்க பார்க்கலாம். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது When he prayed அப்பொழுது அவருடைய வஸ்திரம் வெண்மை மத்தேயு 2 க்கு போவாங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று வெண்மையாயிட்டு அப்படியே பிரைட்டா மாறிடுச்சு ஒயிட்டா மாறிடுச்சு பரலோகத்தில் இருக்கிறவங்களும் நம்மள மாதிரி கலர் Dress எல்லாம் போடுறது இல்லங்க And they that are in heaven and they will not have a white garments as we wear. அதே மாதிரி தூதர்களும் நம்மள மாதிரி கலர் Dress போட்டு சுத்திட்டு இருக்கிறது இல்ல And even the angels and they will not go in the color garments that we wear. கொரியால ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா அது பாட்டுக்கு பொண்ணுங்க ஒவ்வொரு கொயருக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் டான்ஸ் ஆடுவாங்க In Korea when you go to some churches and for every songs and they are dancing அதுக்கு ஒவ்வொரு யூனிஃபார்ம் வச்சிருந்தாங்க and uniform is given to them. லீஜே ராக் சர்ச்சுக்குலாம் நீங்க போனீங்கன்னா When you go to Lee Jae Rock சீடிஸ் Church. பாத்தீங்கன்னா அஹ், ஒரு பாட்டு தொடங்கிச்சுன்னா நம்ம போய் கை தட்டிட்டு இருக்கோம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அவங்க அப்படிலாம் கிடையாது அவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று அப்படியே கை ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த கேர்ள்ஸ் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அது ஒரு ட்ரெஸ் போட்டு என்ன செய்யும் ஆபாசமா இல்ல அப்படி இங்க இருந்து அங்க ஓடுவாங்க இங்க இருந்து அங்க ஓடுவாங்க அப்படியே அந்த ஷாலை ஓட்டிக்கிட்டே போகும் இதெல்லாம் அது ஒரு டிசைனா இருக்கும் When you go to Lee Jirok church and when they are singing the songs and some girls are appointed for that, they come in uniform and they'll dance and they sing and you, they're not in the um, uh, aqua dress but in the neat dress. oral ஆள் ninga enna idu church la poi ipdi dance inge inge இருந்து அங்க இருந்து ஓடுது அங்க இருந்து இங்க ஓடுது அப்ப அவர் சொன்னாரு பரலோகத்துல பார்த்தேன் தேவதூதர்கள் இப்படி தான் அங்க இருந்து இங்க போறாங்க அங்க தேவதூதர் போனா அது கரெக்ட் நீ இங்க ஓடுற ஒன் பாஸ் அவன் asked the pastor why your people are roaming around in the church and he said in the heaven angels are roaming around here and there dancing and same scheme I kept and the angels are going there and why you are having the scheme in the church நீங்க யோசிச்சு பாருங்க you just think and see தேவதூதர்களுடைய Dress எப்படி இருந்தது and how were the garments of angels தேவதூதர்களுடைய Dress மத்தேயு 28:3ல பார்க்கும் பொழுது வி வில் லுக் அன்டு மத்தேயு சாப்டர் 28 வெர்ஸ் 3 shining. அப்போஸ்தல 10:30 பிரகாசமான vastram தரித்தவனை naan paarthen And 10:30 of Acts we can see and they that were in shining garments. அப்போஸ்தலர் 1:10ல la பொழுது When you look at Acts 1:10 ange yesu eduthukollapadugirar ange thoodargal ninnu பேச ஆரம்பிச்சாங்க வெண்மை வஸ்திரம் தரித்தவர்களாக அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். And there Jesus was taken up and we can see the two angels stood by there with white apparel. இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லாம் பாருங்க சிலர்லாம் enna lama eliyi வச்சிருப்பான். And some of our people and they have written something on their baniyan avudana கொஞ்ச நாளைக்கு முன்னால கண்டுகொண்டேன் அப்படின்னு போட்டுருந்தாங்க In once, uh, one, uh, I saw a Kandugondi நான் கண் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னால ஒரு இயக்கம் மாதிரி போட்டுட்டு சுத்தின டீம்லாம் இருந்துச்சு and there was a mission and they were going around uh, by giving the name as non-Kandugondi. இப்ப பொண்ணுங்க பையங்கள்லாம் காட்டு மாட்டுத்தனமான வ- வார்த்தைகள் எல்லாம் அஹ், சட்டையிலையும் ஜீன்ஸ்லயும் டிஷர்ட்லயும் போட்டு சுத்துது Now the girls and boys are they roaming around with the t- t-shirts and and having this jeans pad with very uh, ugly words. ஆண்டவருடைய ட்ரெஸ்ல கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு எழுதி இருந்துச்சு And the garments of our go- our Lord will be the King of kings. வெளிப்பட புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல ராஜாதி ராஜா என்றும் கர்த்தாதி கர்த்தர் என்றும் அவருடைய வஸ்திரத்தில் எழுதப்பட்டிருந்தது வெள்ளையாய் இருப்பதாக be white always. நீங்க பாருங்க ரொம்ப முக்கியமான இடங்கள் எல்லாம் ஒயிட் தான் uniform. In many important places we can see the white is kept as a uniform. அப்படிதானே? Is it so? கரெக்ட் தானா? டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க? white and white and what is the uniform doctors and they come in white lawyer la white and white போடணும் ana konja kolappama இருக்கறனால adukku mele இருந்து போட்டு vandruva சட்டம் ஒரு இருட்டறை அதனால கருப்பா போட்டு வருவா And the lawyers and they come must come in white garments and it was some confusion so they will cover themselves with black garments. உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற எல்லாருமே white and whiteல இருக்கிறாங்க. They that are in high position they are in white and white. ஆனா தமிழ்நாட்டுல புருஷன் செத்துட்டாதான் white ஊத்தணும்னு ஒரு மூட நம்பிக்கை வச்சு ஜனத்தையே கெடுத்து வச்சிருக்காங்க. But in Tamil Nadu there is a superstitious belief and they spoil the people when the husband they died and they must come in white garments. இன்னைக்கு கூட நம்ம விசுவாசிகள்ல புருஷனும் விசுவாசி மனைவியும் விசுவாசி மனைவியை white போட விடாம இருக்கிற புருஷன்கள் இன்னைக்கு இந்த சபையில இருக்கானு தெரியல சபைகள்ல பல சபைகள்ல இருக்காங்க In many churches, we can see some of the believers and both husband and wife are are saved and still they and the husband do not allow the wife to come in white garments. ஒரு சகோதரி சொல்லிருக்கு பாஸ்டர் அடிக்கடி ஒயிட் ஒயிட்டுங்கிறாரு எனக்கு ஒரே ஒரு ஒயிட் ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன்னு நான் செத்தா சொந்தக்காரங்களாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போவான் ஐயே அப்படின்ட்டா And one sister said, and I want to desire to come in white garments and give me a purchase me white garments. ஆனா இவர் மட்டும் எது போட்டு வருவாரு But he will come in white and white. இவர் மட்டும் எது போட்டு வருவாரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வருவாரு But he comes in white and white. அப்போ உலகத்துல ஒரு முறை வச்சா மனைவி செத்தா நீ வெயிட் அண்ட் வெயிட் போடணும் புருஷன் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல புருஷன் செத்தா மட்டும் மனைவி வெயிட் அண்ட் வெயிட் போடணும்னா அது ஒரு பார்ஷியாலிட்டி தானே and if there is an order if the husband dies and the wife can come and white garments and the wife also dies with husband come and white this is a partiality கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக may the god's holy name be glorified இந்த வஸ்திரத்துக்குள்ள இல்ல ஆவிக்குரிய தன்மைக்கு நான் இப்ப உள்ள போகலாம் now let us enter into the spiritual natures of the garments இந்த வெண்மை எப்படி கிடைக்கும் and how we can receive this whiteness இது துவைக்கிறதுனாலயோ white dress வாங்குறதுனாலயோ ப்ளீச் பண்றதுனாலயோ உள்ள ஒயிட் நான் இப்ப பேச போறது இல்ல I am not going to speak about the white when you are bleaching or washing or making it white Pentecost மாதிரி ஒயிட் ஒன் ஒயிட் எவனும் துவைச்சு போடவே மாட்டான் அதுக்குனே ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுத்து வச்சிருக்காங்க a special training is given to the pentecost and no one can wash the garments as white like the others அதனால ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டா தான் பரிசுத்தம் அப்படி நான் சொல்ல வரல அவங்க எல்லாம் பரிசுத்தவங்கன்னு நீங்க ஏமாந்திரவும் வேண்டாம் I don't want to tell they that are coming in white garments are holy and others are not Bible சொல்லுகிறது நீ ஒயிட் போடணும் the Bible says and you must come in white ஒரு தேவனுடைய பிள்ளை வெண்மைக்கு ஆவிக்குரிய தன்மை நான் இப்ப பேச விரும்புகிறேன் And for the children of God, for the whiteness, i'm going to tell the spiritual nature of it. 51 ஆம் சங்கீதம் 7 ஆம் வசனம் Psalms 51 verse 7. ஆ. ஐம்பத்தி ஒன்று ஏழு நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியரிலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை போல உறைந்த மலையை போல வெண்மையா மாறணும்னா முதலாவது அவனுக்குள்ள சுத்திகரிப்பு அவசியம் a child of god when they have to become shall white whiter as snow and the first thing important thing is that they must be sanctified சுத்திகரிக்கப்படாத எவனும் கண் சொருகி போன குருடன் என்று 2 பேதுரு 1 சொல்லுகிறது and second peter chapter 1 verse 2 says and they that are unsanctified are blind ரெண்டு பேர் ஒன்னு பத்துல நீங்க பார்க்கலாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து போனவன் கண் சொருகி போன குருடன் and we can see in second peter chapter 1 verse 10 and thee that are sanctified not and thee are blind ஒரு சுத்திகரிப்பு தான் ஒரு மனிதனை வெண்மையாக மாற்றக்கூடியது a purging or sanctification is changing a man white அவர் ஒளியை பிரகாசத்தை மெல்லிய வஸ்திரத்தை அவர் வஸ்திரமாக தரித்திருக்கிறார் is light and he was shining in his apparels and he put on the garments as his wine அந்த ஒயிட்னஸ்க்கு நீ வரணும்னா முதல்ல அவர் சுத்திகரிப்பை பயிற்சி வைக்கணும் if you need to come to that whiteness and you must first practice the sanctification இதத்தான் ஏசாயா 1:18ல சொல்லி இருக்கிறது உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது உறைந்த பஞ்சை போல வெண்மையாகும் If if there is said in book of Isaiah chapter one verse eighteen, even your sins may be as scarlet and it may be white as snow. பாவத்தை அறிக்கையிடுறதுல நீங்க வெயிட் பண்ணக்கூடாது And you should not wait to confess your sin. பாவத்தை விடுகிறதுல நீங்க வெயிட் பண்ணக்கூடாது And you should not wait to leave your sin. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள எப்பொழுதும் ஒரு சுத்திகரிப்பு நடந்துகிட்டே இருக்கணும் And there must be sanctification taking place as a child of God always. நீங்க நான் பிரசங்கம் எல்லாம் நீங்க பிரசங்கம் கேட்கலாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு வார்த்தை உனக்கு டச் ஆச்சுன்னா அப்பமே உன்னை பலிபீடத்துல வச்சிரணும் I can preach and you can hear the sermon, if the word is touching you and you must keep the Bible upon the altar and must surrender. எது டச் touch பண்ணுதோ அதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆண்டவரே நான் இப்படி நடந்துடக்கூடாது ஸ்தோத்திரம் அப்படின்னா போதும் அந்த நேரத்தில் என்ன கிடைக்கும் அந்த மாற்றம் உண்டாயிடும் what touches you and you have to immediately confess and then will take a change take please immediately in you இதை தான் யோவான் 15:3ல இயேசு பேசினார் and this is what john chapter 15 verse 3 the lord speak to என்ன பேசினாரு what he speak இப்பொழுது நீங்கள் கேட்ட உபதேசத்தினாலே இப்போமே நீங்க சுத்தமாறீங்க and you are being sanctified for the doctrines that you heard now கேட்கும் பொழுது ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது தான் உண்மையான பரிசுத்தம் when you hear when the sanctification comes and that is the true sanctification பதினஞ்சு மூன்று இப்பொழுதே நீங்க உனக்குள்ள மாற்றம் இருக்கணும் அதனால முதலாவது வெண்மை அப்படிங்கிறது உன்னுடைய இருப்பில் அடங்கி இருக்கிறது உன்னுடைய அதாவது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒயிட்டு போடணுங்கிறது சத்தியம் சட்டம் It is true or it is the law that you have to come in white garments in spiritual life. இதுவரைக்கும் நீங்க எடுத்த கலர்லாம் நீங்க விட்டுருங்க And until now, whatever colors garments you have taken, you leave it. இனிமே ஒயிட் எடுப்பேன்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்களேன் Hereafter you take a vow that I will take white garments. இன்னைக்கே எல்லாரும் பியூர் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் சுத்தணும் நான் சொல்ல வரல சண்டே சர்வீஸுக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன் ஆண்டவரே அப்படி ஒரு பிரதிஷ்டம் I am not telling that you have to come in white garments at all the times, but at the time of Sunday service, I will come in the white garments and you must take that consecration. ஆ, இனிமே எடுக்கிற Dress நான் ஒயிட் எடுத்துக்கிறேன் And hereafter, I will purchase the white garments. அடுத்து பைபிள் ஸ்டடிக்கு நான் ஒயிட் அண்ட் and போடுவேன் போடுவேன் Then in the Bible study, I will come in white garments. அதுக்கு அடுத்து காத்திரி போடுறதுக்கு நான் wait and wait போடுவேன் சொல்லு Then I come to the tarik meeting in white garments. இப்படி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள நீ எங்க வந்துருவ பியூருக்குள்ள வந்துருவ the 2 or 3 years, and you will come to the purity of pure white. வீட்ல இருக்கும் பொழுது நீங்க வேற Dress color Dress போட்டுக்கலாம் வேலை செய்யும் பொழுது யூனிஃபார்ம் காலேஜ் அதெல்லாம் நீங்க Dress போட்டுக்கங்க தடை இல்ல தவறல்ல When you stay at house and you can stay, have this white gar- uh, other garments and it's not a hindrance to you. ஆ, நான் வந்து யூனிஃபார்ம் போட மாட்டேன் நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட முடியாது பிரதிஷ்டை பண்ணிருக்கேன் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா வெளியே போட்டுருவான் When you go to school, we're telling that I will come in white garments, I have consecrated myself, but they'll chase you out. அங்கே போடு You can wear there. உனக்கு போடுறதுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் ஒயிட் போடு And wherever you're getting chances to come, go in white garments and you must put you on, put on the white garments. ஆ, இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி உங்களால மாற்ற முடியும் And how many can change yourself like this? ஆ, செத்துட்டா மட்டும் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ஒயிட் அண்ட் போட்டு விட்டுறானே பாவம் பதில் பேச மாட்டாம்ல If they die and they put on the white garments because he will not reply anything. நம்ம விசுவாசி இப்ப செத்துட்டாருன்னு நம்ம என்ன பண்றோம் அவன் ஒழுங்கில்லாம செத்து போயிட்டா கூட பாஸ்டர் நீங்க வந்து அடக்கம் பண்ணணும்னா பார்த்தா போனா அன்னைக்கு பார்த்தா அவர் மீசை எல்லாம் எடுத்து அழகா பியூர் விசுவாசியா படுத்துங்கிட்டு இருக்கான் If the believer dies and they will dress themselves and white garments and taking the message and he will be like a pure believer. இரண்டாவது உன்னுடைய பொருத்தனை உன்னை வெண்மையாக்கும் Secondly, your vows will make you pure. புலம்பல் நாலாம் அதிகாரம் ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Looking at Lamentation chapter 4 verse 7, புலம்பல் நாலு ஏழு அவளுடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும் அவளுடைய நசரையர் பாலை பார்க்கிலும் வெண்மையாக மாறுவார்கள் the Nazarites were purer than snow. ஒரு விரதம் ஒரு பொருத்தனையை காண்பிக்கிறது And Nazarite sows and it is a uh, vow. என்னாகமோ ஆறாம் அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும் You can see in book of Numbers chapter 6, அங்க நீங்க அது ஃபுல்லா நசரேய விரதத்தை பத்தி உள்ள subject and it is subject of the work of the nazarites அப்ப இதிலிருந்து என்ன விளங்கி கொள்றோம் what we understand from this ஒரு ஒரு தேவனுடைய மனுஷனே அவன் சுத்திகரிக்கும் பொழுது அவனுக்கு வெண்மை கிடைக்கிறது when a child of god when he is sanctifying and he is getting that whiteness சுத்திகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவன் Dress மாறிடும் when he sanctifies and garments are changed automatically அடுத்து தன்னை பொறுத்தனைக்கு உட்படுத்திக் கொள்ளுதல் and they subjecting himself under this vow ஒரு விசுவாசிக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு ஊழியக்காரங்களுக்குன்னு சில பிரதிஷ்டை இருக்கு there are some consecration for believers and for the servants of god அது ஒவ்வொண்ணும் தேவன் உன்னோடு இடைபடுகிற கையாளுகிற விதத்தை பொறுத்தது And it is according to the matter how the Lord deal with them. அவளுடைய நசரேயர் அவர்கள் பாலை பார்க்கிலும் வெண்மையாக மாறினார்கள் Her Nazarites were whiter than milk. அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கு and such as nature is பிரதிஷ்டை உன்னை வெண்மையா மாற்றும் consecration will make you white பிரதிஷ்டை உன்னை வெண்மை வஸ்திரம் உடுத்தக்கூடியவனாய் உருவாக்கும் consecration will form you or make you or mold you to come in white garments ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது we look on to 49 12 of genesis அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது யூதாவை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை என்ன about judah அவன் கண்கள் திராட்சரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் அவனுடைய பற்கள் பாலினால் வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் பால் குடிச்சா பல்லெல்லாம் வெள்ளையாயிரும் அப்படி பாதி பேருக்கு மஞ்சளா இருக்கும் பாதி கருப்பா இருக்கும் பாதிக்கு அரிச்சிருக்கும் அப்படியா his teeth white uh, with milk and is meaning that and have when you're drinking milk will your teeth will பாலினால் அவனுடைய பற்கள் வெண்மையா இருக்கும்னா வசனத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தை பரிசுத்தமாய் மாறும் His teeth white with milk means and through his word and his words of be changed as white. உன்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை உன்னை பரிசுத்தவனாய் உருவாக்கும் The words that proceed out of your mouth will make you a holy one. உன்னுடைய வார்த்தை சுத்தமா நீ மாத்திட்டே வந்தீன்னா லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே வரும் If you change your words as a pure words and you will keep on changing your life. உன்னுடைய வார்த்தை சுத்தம் இல்லனா உன் லைஃப் சுத்தம் இல்லன்னு அர்த்தம் If the words are not pure and your life is not pure, உனக்கு அந்த வெண்மை கிடைக்காது you cannot get that whiteness. அதனால தான் வார்த்தையை ரொம்ப கவனமா கவனமா கொண்டு வரணும் So you must keep uh, pay attention in the words உன் கற்க உன் பற்கள் பாலில் கழுவப்பட்டது போல வெண்மையாக இருக்கணும் and your teeth must be white as with cur- cleansed with milk. அது உன்னுடைய உணவை காட்டுகிறது உன்னுடைய வார்த்தையை காட்டுகிறது உன்னுடைய வாயை காட்டுகிறது உன்னுடைய உதட்டை காட்டுகிறது உன்னுடைய வாய் உன்னுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பல காரியங்களை அது காண்பிக்கிறது It shows your mouth, your lips and the words that proceed out of your mouth and your organs. இதுதான் நம்முடைய ஜீவியத்துல வெண்மைக்குடைய அடுத்த step and this is next step of of white in the whiteness நீங்க பாருங்க இன்னைக்கு ஒயிட்டா மாத்துறதுக்கு எவ்வளவோ வழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க today you can see and have made many ways to change it to white உங்க வீட்ல நீங்க சுகர் யூஸ் பண்ணுவீங்க பச்சை பா வெள்ளேன்னு இருக்கும் ஆனா ஒரிஜினல் சுகர் என்ன இருக்காது இந்த கலர்ல இருக்காது இத கெமிக்கல் கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து மாத்தி எப்படி கொண்டு வந்துறான் ஒயிட் கொண்டு வந்துடுறான் And the termites are there. வித்தியாசமான ஒயிட்டுக்கு வந்துருது It may be in white in color and you are giving some allegation and it is completely turned into different white. அதுபோல நம்ம Dress-உம் அப்படிதான் Our dress is also like this. ஒவ்வொரு ப்ளீச்சிங் processல போக போக போக போக இதனுடைய ஒயிட்னஸ் மாறிட்டே வரும் When it goes under different bleaching process and this whiteness is changed. அதுபோல உன்னுடைய சுத்தமாகுதல் உன்னுடைய பிரதிஷ்டை உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கட்டுப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் இவைகள் உன்னை வெண்மையாக்குகிறது Your purging, your cleansing, your consecration, the words that proceed out of your mouth that makes you white. point. மத்தேயு 2 மறுபடியும் நாம் கொண்டு வருவோம். Once again let us come back to Matthew chapter 17. ஜெபம் ஒரு மனிதனை வெண்மையாக்குகிறது. prayer will change a man what அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அதுக்கு முந்தின வசனம் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் Hmm. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான சாரி லூக்கா 9:29க்கு வாங்க 9:29 of Luke லூக்கா 9:29 அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி ஜெப ஜீவியம் உன்னுடைய வாழ்க்கையில வெண்மையை கொண்டு வருகிறது That prayer life brings whiteness in your life. லூக்கா 9:29ல தெளிவா இருக்கு அவர் ஜெபம் பண்ணுகையில் அந்த சூழ்நிலை மாறுகிறது. We can see very clearly in book of Luke chapter 19 verse 29 when he prayed the fashion உன்னுடைய ஜெப வாழ்க்கை உன்னை வெண்மையாக மாத்திக்கிட்டே இருக்கும். This prayer of life will change you white. உன்னுடைய Dress-ஐ மாத்தும் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா life-ஐ change பண்ணிட்டே வரும். It change your garments and slow by slow little by little automatically changes your life. அந்த ஜெப நேரத்தை நீ விட்டற கூடாது அதுதான் உன்னை வெண்மையா மாத்தும் You should not leave the praying time and that will make you white. உன்னுடைய ஜெப வாழ்க்கை குறைய குறைய நீ இருள் அடைந்து போவாய் When your prayer life is diminishing or is getting low and you will, your life become darkness. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறியோ அவ்வளவு பிரகாசம் உன் வாழ்க்கையில உண்டா How long you pray and your life is enlightened அவ்வளவு வெண்மை நீ மாறிக்கொண்டே வருவாய் and you will change changed to that extent of white. ஜெபங்கிறது ஒரு ஆத்துமாவை ஒரு processக்குள்ள கொண்டு போற ஒரு சக்தி A prayer is the power taking the soul into this process. ஆ, சில இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு process இருக்கு For some things there are certain process இப்ப நீங்க வண்டிக்கு டீசல் பெட்ரோல் எல்லாம் போடுறீங்க you are putting petrol and diesel for your vehicle இது நேரா அப்படியே டீசல் பெட்ரோல் னு கீழ இருந்து பம்ப் பண்ணி எடுத்துறது இல்ல it is not pumping out the petrol or diesel oil from earth அப்படிதானே அதை எடுத்து அது குரூட் ஆயில் சாக்கடை மாதிரி இருக்கும் it is crude oil it is like original original crude oil பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரிஜினல் சாக்கடை தான் ஒருத்தன் கிட்டே நிக்க மாட்டான் and when you look unto this uh, original crude oil it is like a, a ditch ஒரு நாள் பர்மா பஜார்ல ஒரு லாரில போகும்போது அது கொஞ்சம் கொட்டிடுச்சு doing burma when what uh, lorry was traveling to burma bazaar yeah, and the ஏத்தனவெல்லாம் all valiki vilundu ellam kaiya kala இருந்தாங்க and they that were taking it out and they were falling down by the சாக்கடை மாதிரி இருக்குன்னு பார்த்தா அதுதான் என்னது crude oil they thought it was a ditch but it was a crude oil இத process குள்ள kondu pona varadhu i will have taken to the process இது periyudhu ஒவ்வொரு கெமிக்கல் வச்சு ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு எடுக்கிறான் and separating by using some chemicals and they are taking out. அப்படி ஒரு மாற்றம் அதுக்குள்ள உண்டாக்குது and such a changing is taking place inside எத்தனை மணி நேரம் ஜெபிக்கறியோ அத்தனை மணி நேரம் உனக்குள்ள மாற்றம் உண்டாகும் how many hours you are praying and to that extent your life is changed உன் ஆத்துமாவுல மாற்றம் and changing in your ஊழியத்துல மாற்றம் changing in your ministry உன் ஜீவியத்துல மாற்றம் changing in your life உன் பார்வையில மாற்றம் changing in your உன் எண்ணங்கள்ல மாற்றம் changing in your thoughts இவைகளெல்லாம் ஜெபத்துல நடக்கிற வெண்மை and these are all the prayer the thing that happens in the prayer the whiteness occurs mark 9th ஆம் அதிகாரம் 2 3 வசனங்களை பார்க்கும் பொழுது we look at mark chapter 9 verse 2 and 3 அது தனித்து இருக்கும் பொழுது உள்ள ஒரு அனுபவம் இருக்கிற And there is experience that we are alone. அதே தான் மத்தேயு 17 நம்ம வாசிச்சோம். That is what we read in Matthew chapter 17 1 and 2. ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கொண்டு போய் அவர்களுக்கு தனித்து இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு and uh, there is an experience that you stay ஜெபத்துல ரெண்டு பகுதி இருக்கு பாருங்க கவனிங்க there are two parts of prayer listen ஒன்னு அம்மா அப்பா புருஷன் மாமியார் எல்லாரையும் கூட்டி வந்து உட்கார்ந்து அடிச்சு ஒரு ரெண்டு பாட்டு பாடி ஒரு நாலு லிஸ்ட் to us இது ஒரு பிரேயர் தான் calling your father mother children and calling your family prayer and you have to take drums and you are singing song and a praying இன்னொன்னு இருக்கு another aspect of prayer என்னது தனித்திர prayer staying alone personal prayer that is personal prayer ஆ ஒரு கட்டம் வந்த பொழுது தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோவை கூப்பிட்டு கொண்டு ஜெபித்தான் when one state came and Daniel called Shadrach Meshach and Abednego and prayed ஆனா டெய்லி அவனுக்குன்னு ஒரு பிரேயர் இருந்துச்சு அதுல யார் கிடையாது சாத்ராக் மேஷாக் ஆபத்தினவங்கெல்லாம் கிடையாது இவன் தனியா வந்து உட்கார்ந்து எருசலேமுக்கு நேர கதவை பலகனியை திறந்து வச்சுட்டு போராட ஆரம்பிச்சு but he had a prayer alone that is seeing in Jerusalem and opening the windows and praying day and night அது குடும்ப ஜெபம் இது ஆத்ம ஜெபம் and that is the family prayer and this is the prayer function உனக்கு நீயும் தேவனும் and you on God. யாக்கோபு அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்த பிறகு தான் லைஃப்ல சேஞ்ச் வந்தது. When James came to that place a change took place in his life. தன்னுடைய மனைவி பிள்ளை ஆடு மாடு எல்லாத்தையும் ஓர வச்சிட்டு தனித்து தேவனோடு நின்னான். Keeping apart the wife and children and have everyone he kept alone and stood in the place. இந்த தனித்து உண்டாக்க ஜெபம் எதை உண்டாக்கும்? And this our personal prayer and what it makes? அது மறுரூபத்தை உண்டாக்கும். It makes the transfiguration. உன் வாழ்க்கையில சேஞ்சிங் வரணும்னா தனித்து ஜெபம் பண்ணணும். If you want changes in life and you must pray alone. அவர் தனித்து ஜெபம் பண்ணும் பொழுது அவர் மறுரூபமாகி காண்பித்தார். விட்டார் When he prayed apart than themselves and he was transfigured அப்பொழுது அவருடைய முகம் வெண்மையாய் மாறிற்று and his face was changed white. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம் What do we understand from this? ஆதியாகமம் 32 ஆம் அதிகாரம் 23 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into 32 23 of Genesis இருபத்தி நான்காம் வசனத்தையும் பார்க்கும் he was அவனுக்கு இருபது வருஷ பகையை மாற்றக்கூடிய ஒரு கிருப கிடைச்சது and there he got the grace to change the hatred that happened for 20 years அதுதான் வாழ்வின் மறுரூபம் and that is the transfiguration of life நான் பார்க்க மாட்டேன் யாரை பேச மாட்டேன் யார் முகத்துல விழிக்க மாட்டேன்னு ஊரை விட்டு ஓடினானோ இன்னைக்கு அவனை சந்திக்கிறதுக்கு வர்றான் இன்னைக்கு அவனுக்கு அந்த இடத்துல தாழ்ந்து போகிறதுக்கு ஒரு கிருபை கிடைச்சது அதுதான் அவனுடைய வாழ்வின் மறுரூபம் To whom I will not meet, that whom, whom I will not speak, and when he had this chance, and when he was coming to the place alone, and the transfiguration or changes take place in him, and that is the transformation. தானியேல் ஏழாம் அடுத்ததாக தானியேல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at the book of Daniel, chapter seven, verse nine, இல்லாவிட்டா வெளிப்படுத்தல் ஒன்று பதினான்கை பார்க்கும் பொழுது or book of Revelation, chapter one, verse fourteen, ஆண்டவருடைய சிரசை பாருங்கள் and look unto the head of the Lord, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் குறைந்த மலையை போலவும் வெண்மையாயிருந்தது அவருடைய சிரசு வெண் பஞ்சை போல வெண்மையாக இருந்தது and his head was white as like wool நான் திரும்பவும் சொல்றேன் once again I repeat ஒரு மனிதன் சுத்தி இருக்கும் பொழுது ஒரு வெண்மை உண்டாகிறது when the man sanctifies the whiteness comes to him பொருத்தனைகளை சரிப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில பிரதிஷ்டைகளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெண்மை ஆகுது when he set right his vows and make the consecration proper and the whiteness increases வார்த்தையை கட்டுப்படுத்தும் பொழுது இன்னும் பியூரிட்டி வருது when you control his words and still he gets fame and whiteness அவனுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் வெண்மையை கொண்டு வருது and his prayer life add more whiteness அவனுடைய தனித்து ஜெபம் மறுரூபத்தின் வெண்மையை அவனுக்கு அவருக்குள்ள கொண்டு வருது His personal life or personal prayer is making him the transfiguration of this whiteness. இந்த அஞ்சாவது ஸ்டெப்ப தாண்டும் பொழுது ஆறாவது ஸ்டெப் சிந்தையில் வெண்மை When he crosses the fifth step and coming to the sixth step, and the- uh, there is a purity or whiteness in his thoughts. அவருடைய சிரசு எப்படி இருந்துச்சு வெண்பஞ்சை போல வெண்மையாக இருந்தது How his head is and his head is white as like a wool. ஆ, எப்படிப்பட்ட ஒரு வெண்மைய அவருடைய சிரசுல வச்சிருந்தார் பாரு. And see what kind of whiteness he had in his head. கிறிஸ்தவ வாழ்க்கையில சிந்தையில் பரிசுத்தம் தேவை And uh, coming to the Christian life and we must have the purity in our thoughts. பழைய ஏற்பாட்டுல செயல்களுக்கு நியாய தீர்ப்பு In Old Testament for the deeds and all the புதிய judgments. ஏற்பாட்டுல sindhigalukku nyaya தீர்ப்பு But in New Testament, the judgment for the thoughts. பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்ய செய்யாதே என்று உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் And you heard to the ancestors and Meshach, said to them, commit not adultery. நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசு சொன்னார் And Jesus said, I say unto you. நான் என்ன சொல்றேன் He says, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல ஒரு சி ஒரு ஸ்திரீயை இச்சையோடு ஒருவன் பார்த்துட்டாலே அவன் சிந்தையில விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படிங்கறார் And he says that uh, when a man sees a woman with a long thing lust and he have committed adultery in his mind இது சிந்தையின் வெண்மை தன்மையை காண்பிக்கிறது and this shows the purity in thoughts சிரசு அவருடைய அவருடைய சிரசு எப்படி இருக்கிறது how his head is ஏழாவதாக இதுதான் பூர்ணமான பியூர் ஒயிட் அதுக்கு பிறகு அதுக்கு ஈடு இணையே கிடையாது and this is the pure white and there is no comparison or there is no comparison with it இப்போ நீங்க இங்க பாருங்களேன் இங்க இருக்கிற பிரதர்ஸ் போட்டிருக்கிற ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கும் சிஸ்டர்ஸ் போட்டிருக்கிற ஒயிட் Dressக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரங்க போட்டிருக்கிறதுலயே ஒயிட்ல என்ன இருக்கும் கொஞ்சம் பலசுனா கொஞ்சம் டிம்மா இருக்கும் கொஞ்சம் நல்லா துவைக்கலன்னா அப்படியே சோப் வாட்டரோடையே காய போட்டு எடுத்துட்டு வந்தா அதுக்கு மாதிரி அது ஒரு மேப் மேப் மேப் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் இப்படி இப்படி எல்லாருக்கும் இந்த வாரம் எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க ஒயிட்டு கொஞ்சம் ஐவரி இருக்கும் ஒன்னு டிம் இருக்கும் ஒன்னு லைட்டா சேர்ந்து சாண்டல்லாம் இருக்கும் all or in white garments and you can see some differentiation in the white garments that you are wearing it இருக்கா appo idhiliye வித்தியாசம் irukku And there is difference in it. idhe pole venmayila konjam konjama neenga poornathukku varanum And likewise in whiteness and slow by slow or little by little you must attain the perfection. ஆ, அப்படி வரும்பொழுது onnu ஸ்டெப் தான் நான் ipo ungalku sonna When you are coming i step by step I have told you this seventh step seventh step. வெளிப்படுத்தல் மூணாம் adhigaram ஐந்தாம் வசனம் Revelation chapter 3 verse 5. வெளிப்படுத்தல் மூன்று ஐந்தில் என்ன சொல்லி இருக்கிறது அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜெய ஜீவியம் ஒரு வெண்மையை காண்பிக்கிறது Overcoming இதுதான் ஃபைனல் ரவுண்ட் and நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அடிச்சிட்டு வந்தறான் அது வேலை கிடைக்காம வீட்ல உட்கார்ந்திருக்கான் என்னன்னு கேட்டா அடுத்த ரவுண்டே கூப்பிடல And some they comes the first round and second round ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனில இன்டர்வியூ போறவங்களுக்கு தெரியும் first round pass second round pass third round pass அடுத்த ரவுண்ட் ஹெச் HR கூப்பிடவே மாட்டாங்களாம் And they that are in IT field, they know first round, second round pass and final round, the HR will not call them. அப்படிதானே ஆ, இதே மாதிரி நமக்கு ஸ்- வெண்மைக்கு செவன் ரவுண்ட் இருக்கு For whiteness, there are seven rounds ஏழாவது ரவுண்ட் ஜெய ஜீவியம் and seventh round is overcoming life. கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் And he that overcometh and the shall be clothed with the white garment. இந்த white தான் அங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஒரு ஒயிட்டுக்கு என்னது equal and this white is equal to the one who sat on the throne and not white la enna என்ன வராது white la konjam dim adichikite dhaan varunga and other white garments will go dim and dim ah nalla purinjikenga சத்தியத்தை விரும்பி விளங்கிக் கொள்வீங்க நான் விசுவாசிக்கிறேன் i believe that you are understanding the truth well ஆ அப்படியே சிந்தையில ஒருத்தன் jeichittu varra abadina avan ஜெயிச்சிட்டான் if you want to overcome the thoughts and he was the overcomer a conqueror ah avanude ஜெய ஜீவியம் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பரலோகத்தில் இருக்கிற வெள்ளையங்கி தெரித்த ஒரு கூட்டத்தோடு உன்னை இணைச்சு is overcoming life will take you or mingle with you the one group of people that are sat on the throne with the overcomers. ah தூதர்கள் vennangi தரித்தவர்களாய் irundargal and the angels are they were the one they were the white. அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் வெள்ளையங்கி irundargal And the saints of God they were clothed in white garments. veetirukkira வீற்றிருக்கிறவர் venvastram வஸ்திரம் He that is sitting on the throne and were having this white garments. ah இன்னைக்கு எத்தனை yer mudivedukringa How many are taking decision now? prasangikku varuvom 7th ஆம் அதிகாரம் 9 ஆம் அதிகாரம் உன் வஸ்திரம் எப்பொழுதும் இதுக்கு அடையாளமா இனிமேல் அது ஒயிட் அண்ட் ஒயிட் போடு let us come back to Ecclesiastes step 9 was it at least you come back to the white garments first step yourself first step எடுத்து why you take the first நீ கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி வரணும் you must initiate yourself and must come forward நீ முயற்சி கொஞ்சமாவது எடுக்கணும் you must try a little நான் வந்து சர்ச்சுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவேன் வெளியே வந்து காலேஜுக்கு எல்லாம் வேற ட்ரெஸ் போட்டேன் I, wa- when I come to the church, I used to come in white garments, when I go to college, I go in color garments. என்னை ரோட்ல பார்த்துட்டு ஒரு விசுவாசி போய் சொல்லி கொடுத்துட்டான் And looking unto me in the road and he will set இவன் me இங்க in வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட் வர்றான் வெளியே போய் பாருங்க இவன்ட்டாங்க And he comes inside, come out, he come in white garments, he go in, going, others, you can see how he was. எனக்கு கிறிஸ்துமஸ்க்கு எங்க அண்ணன் ஒரு Dress எடுத்து கொடுத்தாரு At the time of Christmas, my brother got me a dress. அப்போ ஒண்ணு நான் ஒண்ணும் காலேஜ் படிக்கல நான் டென்த் தான் லீவ்ல இருந்தேன் எனக்கு ஒரு பிளாக்ல ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் போட்டு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தாரு I was in tenth holidays and I, he got me, a purchased me a shirt with stripes in black color ஆனா நான் ஊழியக்காரங்களோட கூடயே எப்பொழுதும் இருந்தேன் and I was with the believer- uh, servants of God all the times. அன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு போயிட்டாங்க I went to the Christmas service. முடிஞ்ச உடனே எங்க பிரதரை பார்த்து சோத்திரம்னு At the end, I pa- pa- uh, saluted my brother அவர் என்னை ஒரு ஒரு லுக் விட்டாரு and he gazed me அப்படியே பார்த்தாரு கொஞ்சம் தள்ளி நில்லு தம்பி எனக்கு வெக்கமா இருக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு பிறகு பேசுவோம் அப்படின்றாரு He stared at me and said, "You s- go aside, I will speak later." அன்னையோட சர்ச்சுக்கு கலர் ட்ரெஸ்ஸை விட்டேன் And ஓஞ்சி from போச்சு அன்னையோட பிரதிஷ்டம் பண்ணிட்டேன் இனிமே சர்ச்சுக்கு என்ன என்ன- எந்த ட்ரெஸ்ல வரக்கூடாது கலர் Dressல வரக்கூடாது From that day itself and I made a consecration I vow that I will come only in the white garments and not in color garments இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பிரதிஷ்டை பண்ணலாம் How many can consecrate ourselves like this ஏழ்மையானவங்க வீட்ல போய் சண்டைய போட்டு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு இன்னைக்கு நைட் சண்டைய போட்டு எனக்கு Dress வாங்கி தன்னு பிடிச்சறாதீங்க They that are poor and don't quarrel among yourself by telling that I will say this way and I come not in the garments இனிமேல் உனக்கு எடுக்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எப்படி எடு white and white எடுங்கள் when you get uh, the chance to take more garments and you must take in this white garments ah, ஒரு பிரதேசம் பண்ணுங்க சண்டேக்கு மட்டும் நான் ஒயிட் போடுறேன் and make a vow that i will come on sunday in white garments சண்டேலயாவது நான் உன்னை பெண்டிகாஸ்ட பாக்குறேன் பைபிள் ஷெல்ல உன்னை சிஎஸ்ஏ பாத்துக்கறேன் காத்திரு போடுதல ஆர்சியா பாத்துக்கறேன் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி பாத்துக்கறேன் உன்னை ஒரு டைம் வரும்பொழுது நீங்க ஜெயஜீவியத்துக்கு வந்துட்டீங்கன்னா எங்க வந்துருவீங்க ஈக்குவல் ஆயிடுவீங்க When time comes and you are attaining this overcoming life and you are equal to it. அடுத்து பிரசங்கி சொல்றாரு உன் தலையில எண்ணெய குறைக்காத And next he says, he says that and you should not lack no ointment in your head. அது என்ன What is it? எழுத்தின் பிரகாரமாகவும் இது ஒரு சத்தியம் ஆவிக்குரியதுலயும் oru சத்தியம் irukku In little way, there is a truth and in spiritual way, oh, there is a truth. எண்ணெய நீ olunga thechi maintain panni vandina உன் mugathila oru kalai irukum When you apply oil and you maintain yourself well and there will be countenance, a a, a brightness in your countenance. bible solugiradhu Bible say எண்ணெய் முகக்களையை உண்டு பண்ணும் and this oil make fine நூத்தி shining your face நூத்தி நாலாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் 104 Psalm verse 15 அவனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய் and the oil that make his face shine ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல எண்ணெய் தலையில குறைய கூடாது for the child of God and he should not lack no ointment in his head நம்ம பசங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதாங்க பெரிய பிரச்சனையா இருக்கு and applying oil to our boys is a great problem to them அவனை பரட்ட மாதிரி அப்படியே விட்டுறணும்ங்கறான் And they want to go like a a person. அவனுக்கு அவனுக்கு தலையில எண்ணெயே இருக்க கூடாது And there should not be oil in his head. அநேக சகோதரிகளும் எண்ணெயே தேய்க்கிறது இல்ல And many sisters and they are not apply oil. எண்ணெய ஒழுங்கா தேய்ச்சனா வியாதியே வராது அதுக்கு தான் எண்ணெய கத்தர் சொல்றாரு உன் தலையில எண்ணெய் என்ன செய்யாத குறையாம வையே If you apply oil to your head and you will not have any sickness, so the Lord says, let there shall be no lacking of ointment in your head. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உன்னுடைய முகம் எப்பொழுதும் கலையா இருக்கும் டு தி ஸ்பிரிச்சுவல் லைஃப் விளக்குல எண்ணெய் குறையும் பொழுதுதான் அது மங்கி எரியும் விளக்குல எண்ணெய் நல்லா இருந்தா என்ன செய்யும் விளக்கு பிரகாசமா எரியும் if the oil is more in the candle and it will bright very shining அபிஷேகம் குறைஞ்ச விசுவாசி தான் தலைக்கு எண்ணெய் தேய்க்க மாட்டான் and the believer they that are lacking in anointing and they apply not oil இந்த உபவா இந்த எண்ணெய் குறையாததனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் நான் பேசி முடிக்கிறேன் I want to end up by telling a spiritual matter and lacking in no oil சங்கீதக்காரன் சொல்றான் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது And psalmist say that and he was anointing my head with oil and my cup overfloweth யோபு இருபத்தி ஒன்பது ஆறுல பார்க்கும் பொழுது When we look into Job 29 verse 6, அங்கே சொல்லி சொல்லியிருக்கிறது கண்மலையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஓடி வந்ததுன்னு சொல்றான் and he is saying that, and the, out of the rock the oil proceed forth. உன்னுடைய சலையில எண்ணெய் குறைய கூடாதுனா அபிஷேகம் குறையவே கூடாது If there should not be on or lacking of anointment oil, and anointing should not be decreasing உன் decreased தலையில எண்ணெய் அபிஷேகம் குறையவே கூடாது கொஞ்சம் கூட அபிஷேகம் குறைய கூடாது Your oil or anointing in your head will should not be decreased even a little bit. ஆ, எப்பொழுதும் உனக்குள்ள எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கணும் And you must have oil in you always. உனக்குள்ள ஒண்ணுமே இல்லையா என்ன இருக்கணும் if there is nothing in you there must be oil in you ஒரு தீர்க்கதரிசி செத்து போயிட்டான் A prophet died. avanukku manavi இருந்துச்சு rendu பிள்ளைங்க இருந்தாங்க. He had wife and two children. but kadan vaangi settu போயிட்டான். But he got debt and he was dead died. இப்ப கடன் கொடுத்தவன் அடக்காரதனை முடிஞ்ச உடனே ரெண்டு பிள்ளைகளை அடிமையாக்க வந்தான். And he who gave the debts and he came to make him the slave with two children. ava தீர்க்கதரிசிட்ட odra And he was running to the prophet. அப்ப தீர்க்கதரிசி கேட்டான். The prophet asked. உன் கடனை அடைக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா உன்னிடத்தில் enna irukku We can settle of the money and where is the oil with you? ava enna sonna What he says? enga veetla enna irukku What he said? to TV இருக்கிறது ஃப்ரிட்ஜ் இருக்கிறது வேற வேற என்னலாம் இருக்கு உங்க வீட்ல and we have tv and fridge and what are the things in your house அவ சொன்னா என் வீட்ல ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்ல தீர்க்கதரிசி இது போதும் கொண்டு வா நான் பாத்துக்கறேன் and instead of one cruse of oil and there was nothing left behind ஓ வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் அபிஷேகத்தை இழக்க கூடாது and whatever you may lose in life but you should not lose your anointing தேவனுடைய கிருபையை நீ இழந்தற கூடாது and you should not lose your grace of god உன்னுடைய பிரதிஷ்டையை நீ விட்டற கூடாது you should not leave your consecration உன்னுடைய பரிசுத்தத்தை நீ இழந்தற கூடாது you should not leave your holiness ஒரு குடம் எண்ணெயாவது ஒரு குறிக்கப்பட்ட அளவு அபிஷேகமாவது உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும் at least one pot of oil or particular point or level of anointing must be in you all the times என்ன குறஞ்சிருச்சு உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு ஒரு ஒரு ஒரு இடத்துல ஒரு பெண் இடத்துல ஒரு தீர்க்கதரிசி பேசுறா அவ சொல்றா ஒரு கலையத்துல என்ன இருக்கு கொஞ்சோண்டு என்ன இருக்குன்னு சொன்னா and to அவன் தீர்க்கதரிசி சொன்னா இனி உன் கலையத்துல என்ன என்ன குறையாது என்னை குறையாதுன்னு சொன்னான் and he was telling that and there அருமையான தேவனுடைய ஜனமே அபிஷேகம் குறையும் பொழுதுதான் நீ கடன் பல பிரச்சனைகள் பல கன்னிகளுக்குள்ள நீ இழப்புகளுக்குள்ள போகிற அபிஷேகம் வற்றாததாய் உன் தலையில இருந்தா என்னை குறையாததாக இருந்தா நீ நிறைவுள்ளவனாய் இருப்பாய் Dear beloved child of God, if you are lacking in oil- anointing and you will go under many kind of problem and deaths and you will be entangled in many snares and terrors of death, but when you are lacking in no oil and anointing, and there will not be any problems to you. எப்பெல்லாம் என்னை குறையக்கூடாது And whenever the oil should not be decreased, எப்பொழுதும் உனக்குள்ள என்ன இருக்கணும் and you must have the oil at all the times. மத்தேயு ஆறு பதினேழை பார்க்கும் பொழுது When we look into Matthew chapter 6 verse 17, நீங்கள் உபவாசிக்கும் பாசிக்கும் பொழுது உங்கள் தலையில எண்ணெயை நீங்கள் பூசிக்கொள்ளுங்க When you are taking fasting, you must apply oil on your head. உபவாச ஜீவியம் நமக்கு தேவை We need the life of fasting. அப்பதான் எண்ணெய் நீ உன் தலையில வைக்கணும் They must keep applying நீ oil. உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது When you are taking fasting, should not be known to others. யாருக்கும் நீ உபவாசம் நான் உபவாசம் நான் உபவாசம் நான் உபவாசம் நான் உபவாசம் நான் உபவாசம் இப்படி ட்ரம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது You don't want to drum it telling that I was taking fasting, i am in fasting. அப்படி நீ ட்ரம் அடிக்க மாட்ட ஆனா அப்படியே இந்த செத்து போன மாதிரி இருப்ப என்னங்க மூணு நாள் உபவாசம் அப்படின்னா You will அப்படி not சொல்லக்கூடாது tell, you will not tell to others, but you, but sad countenance, you may tell that I நீ am taking three மத்த days நாளை fasting. விட அன்னைக்கு தான் எப்படி இருக்கணும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் And compared to other days, and you must be fresh on that particular ஆ, day. அவன் தலையில என்ன இருக்கணும் And there must be oil on your head, ஃபுல்லா பிரயர்ல இருக்கணும் and you must be in full prayer. உன்னுடைய உபவாச ஜெபம் எண்ணெயில குறையாதது காண்பிக்கிறது Your fasting prayer shows that uh, uh, the anointing oil is not increased, decreasing. Uh, உபவாசம்னால நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பயந்து போயிரறாங்க ஏன்னா சுகரா அதனால ஏற்கனவே நாங்க பத்து- பத்து ட்ரிப் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும் மூணு பேர் சாப்பிடுறோம் மூணு வேளை சாப்பிடுறோம் சுகர் பத்தி எத்தனை ட்ரிப் சாப்பிடுது பசிக்கும் போதெல்லாம் குறிச்சிட்டே இருக்கறான் இதுல எப்படி நாங்க உபவாசம் எடுப்பது அப்படிங்கறான் and fasting prayer and they are getting afraid of fasting prayer because they are diabetic person person and they will take 10 times of meal and 3 times they eat and they live like this ஓ உபவாசத்தை மாத்தவே கூடாது and you should not change your fasting அந்த உபவாசம் அது தேவனுடைய நேரம் and fasting is the time of the Lord உபவாசம் என்பது தேவனோடு நீ வாசம் பண்ற time and fasting is a time where you dwell with the Lord உபவாசம் தேவனோடு நீ வாசம் பண்ணுதல் and the ubavasam you have to dwell with the Lord ஒரு மெடிக்கல் ஷாப்ல போட்டிருந்தா உபவாசம் நல்ல மருந்துன்னு in medical shop and they have made a board like this and the good fasting is a good medicine. சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுங்க ஒரு சிலர் வெளிய போகும்போது கூட பிஸ்கட்லாம் தூக்கிட்டே போயிருவான் And- வெளிய போகும்போதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டே சுத்துறது And some they keep on eating, they will not fast and வாயை wherever they கட்டு. go, they You must bind your mouth. தாய கட்டிட்டேன்னா nee vaitha vaitha kattita vaaya வாய கட்டிட்டேன்னா நீ வியாதிய கட்டிட்டேன்னு அர்த்தம். If you bind your mouth and belly and you have bind the sickness உபவாசத்துல avan enna koraya கூடாது. and in fasting your oil should not be decreased. Mark ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look at Mark chapter 6 verse 13 அவர்கள் எண்ணெய் பூசி சுகமாக்கப்பட்டார்கள். and they applied oil and they were cured. யாக்கோபு ஐந்து பதினாலு என்ன சொல்லுகிறது? 14 of James what it அஹ், says. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவன் அப்பொழுது வியாதி சுகமாகும். And when he was sickness and he all the elder and he pray and the sickness will be healed to them. sugamagira விஷயத்துல unnoda ennai koraya கூடாது. In the matters of healing and the oil should not be decreased. தெய்வீக சுகத்தை நீ practice பண்ணு. You must practice divine healing. kelu குமாரத்திடையாமல் போனார் அவரே நம்மை அடித்தார் அவரே நம்மை குணமாக்குவார் நான் உன் வழிகளை பார்த்து குணமாக்குவேன் பார்த்து நான் உன்னை குணமாக்கிடுவேன் the Lord says, "I will look unto the ways and I heal you. உன் உன் வே கரெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் உன்னை சோமாக்கிடுவேன் If your ways are proper, I will heal you." உன் தலையில எண்ணெய் குறைய கூடாது And there should not be lacking of oil in your head. அது உன்னுடைய சுகத்தை காண்பிக்கிறது That shows your healing. லூக்கா ஏழாம் அதிகாரம் 46 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Luke chapter 7 verse 46, அங்க என்ன சொல்லி இருக்கிறது he said there, லூக்கா 7 46 7, 46 of Luke. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள் அதாவது ஒரு வீட்டுக்குள்ள போனா யூதர்கள் ஒரு பழக்கம் என்னன்னா வந்த உடனே என்ன செய்வாங்க கால்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க தலைக்கு என்ன கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க the habit of the jews when they go to the house and they will give the water to wash their feet and oil to apply on head அது கணம் பண்ணதலை மரியாதை கொடுப்பதை காண்பிக்கிறது it shows a giving honor and respect but அந்த பரிசேயன் வந்து இயேசுவுக்கு விருந்து வச்சானே தவிர மரியாதை செலுத்தல but the pharisee I give a feast to him but he did not give respect to him அவரை கணம் பண்ணல he did not honor him தா வீட்டுக்கு வாங்க சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூட்டி போனான் and he called him to have a feast in his house கூட்டி போய் என்ன நடந்துச்சு and calling him to the house what happened அவன் வந்து சாப்பாடு தான் முக்கியப்படுத்தி சாப்பாடு வச்சான் he gave importance to the food and he placed all the feast before him இப்போ ஒரு பெண் வர வர்றா Now a woman came இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அழுகுறா and she fell at the feet of Jesus and பாதத்தை cried. தொடைக கண்ணீரினால் நனைக்கிறாள் And she was wiping uh, her tears at the பாதத்தை முத்தம் செய்தாள் and she kissed her feet கண்ணீ தலைமறினால் துடைத்தாள் and wiped them with the hairs of her head. பரிசையன் வந்துட்டான் Pharisee came வந்துட்டு இது என்ன அப்படின்னு கேட்டான் and he asked, what is this? இது என்ன வித்தியாசமா இருக்கு And what is this order அப்ப difference? இயேசு சொன்னாரு And Jesus said unto நான் him, உன் வீட்டு உன்னை என் வீட்டு உன் வீட்டுக்கு என்ன விருந்து கூப்பிட்டேன் you call feast to your house. நான் வந்தேன் I came நீ என்ன செஞ்சிருக்கணும் வந்த உடனே நான் சென்னை திருவற்றியூர்ல இருக்கும்போது when i was at திருவற்றியூர் in chennai ஒரு கடையை திறந்தாங்க and they opened a shop ஒரு விசுவாசி வந்து he was a believer காலையில 7 மணிக்கு 8 மணிக்கு கடை திறக்கறோம் and 7 o'clock 8 o'clock he called me to open the shop நீங்க வந்து ஜெபிக்கணும் and he says you must pray for it okay ன்னு சொன்னேன் i said okay நான் போய் ஜெபிச்சேன் i prayed நான் ஜெபிச்ச பிறகு என்னை ஒதுக்கிட்டானுங்க When they prayed and they made me aside, அது- அந்த டியூட்டி முடிஞ்சிருச்சு என்னை நான் ஜெபிச்சேன் இயேசுவின் நாமத்தில் ஆமா என்ன அவங்க பாட்டுக்கு போனாங்க கடைக்கு ரிப்பன் கட்டினாங்க ஒரு தொழில் அதிபர் வந்தாரு கடையை திறந்தாரு ரிப்பன் வெட்டினாரு அது பாட்டுக்கு அது அது பிறகு வேற மாதிரி போயிடுச்சு and uh, uh, they after praying and they put me aside and uh, the firm came and they opened the house by cutting the ribbon and it was over. நான் அப்ப சின்ன பிரதர் எல்டர் ஆயிட்டேனா ஆகலையா தெரியல I was a younger brother, I don't know whether I became an elder. நான் பார்த்தேன் அந்த தொழிலதிபரும் விசுவாசி தான் And the one who came, the owner, he was a believer. யாரு தொழில் அறிவரும் விசுவாசி தான். And the uh, owner, he was also நான் a அப்படி believer. யோசிச்சேன் ஓஹோ எங்கேயோ தப்பு நடக்குது அதாவது என்னைய கனம் பண்ணல நான் தான் ரிப்பன் வெட்டுவேன் நான் சொல்லதுக்காக சொல்ல வரல I thought the அந்த இடத்துல யார கனம் பண்ணல நீ தெய்வத்துக்கு கொடுக்கல சான்ஸ் கொடுக்கலன்னு நான் பேச விட்டேன் கடை ஒரே மாசம் இழுத்து மூட்டான் he gave not importance to the god and honored him not and within one month he closed the shop ஒரு ரெண்டு மூணு மாசம் போச்சு கடை ரொம்ப டவுன் ஏன்ட்ட வந்து சொன்னாரு நான் கூட காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் எப்படியாவது பிக்கப் பண்ணுன்னு என்ன பண்றது ரிப்பன் வெட்டறதா பெரிய காரியம் அவன் எப்படியா பிக்கப் ஆகணும் நம்ம விசுவாசி அது எங்க பிக்கப் தெய்வம் அங்க இல்லையே பிக்கப்புக்கே இல்ல வண்டி டிராப் ஆகி போச்சு cutting the ribbon doesn't matter i want to pick him up so given her நீ யாருக்கு முதலிடம் கொடுத்துக்கறாய் and you are honoring the இயேசு சொல்றார் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ என் தலையில என்ன பூசல and jesus said i came to your house but you are not going to கிறிஸ்தவ வாழ்க்கையில கனம் பண்றது மரியாதை செலுத்துறது first part Giving honor and respect in Christian life was the first part. கணம் பண்ணுவதில் கணம் பண்ணுவதில் உங்களை பார்த்து யாரும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம் நீங்க போய் ஸ்தோத்திரம் பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு போனோம் You don't அவன் பண்ணுனா பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படியே வானத்தையும் பூமியும் பார்த்துக்கிட்டு தரையை பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி சுத்தக்கூடாது நேரடியா போய் ஸ்தோத்திரம் பிரதர் அவன் தோத்திரம் பண்ணான்னா வெட்டிக்கிட்டு போனாலும் சரி இழுத்துக்கிட்டே போனாலும் சரி ஒரு சிலர் வெட்டுவாங்க ஒரு வெட்டு தப்புன்னு ஸ்தோத்திரமே கேட்க அவன் போறான் அவ்வளவுதான் அவன் கிருபை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு கணம் பண்றீங்களா how is your life are you honoring others புருஷனை கணம் பண்ணு you must honor your husband மனைவியை கணம் பண்ணு must honor your wife பெற்றோரை கணம் பண்ணு must honor your அதிகாரிகளை கணம் பண்ணு must honor your officers ஊழியக்காரங்களை கணம் பண்ணு must honor the servants of god வயதுல மூத்தவங்களை கணம் பண்ணு and you must honor the elders நீ அப்படி பலகும் பொழுது கர்த்தர் உன்னை கணம் பண்ணு if you practice like this the lord will honor you என்னை கணம் பண்ணுகிற இந்த சிறியர்ல ஒருவனுக்கு என்ன செய்யுங்களோ அது எனக்கே செய்வீங்க அப்படி என்னை கணம் பண்ணுகிறவன் யார் கணம் பண்ணுவா பிதாவானவர் கனம் And he பண்ணுவார். that honor me and honor her father will honor them and you will- that which is doing the least will நீ be done to you. எதை விதைக்கிறியோ அதை அறுப்ப And what you sow, you will reap. நீ இப்ப எல்லாரையும் பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி தாழ்த்திட்டு எல்லாருக்கும் நல்லா விஷ் பண்ணி சமாதானமா நல்லா நீ பணிவிட செஞ்சினா உனக்கு கத்தர் இதே மாதிரி எல்லாரையும் ஸ்தோத்திரம் பண்ண வைப்பார் பணிவிட செய்ய வைப்பார் if you honor others and when you are doing all these services to others when you are doing this and other class and they make them to do unto you கண்டுக்காம கேட்காத மாதிரி அப்படி திரும்பிக்கிட்டு இழுத்துக்கிட்டு பறிச்சுக்கிட்டுல நீ போவாத இதே ஸ்டைல் தான் உனக்கு நடக்கும் and leaving them and going aside and don't these have this practice and the same style will be given to you இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் you must take care in this matter ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு உன் தலையில எண்ணெய் குறைய கூட வராது after coming to the spiritual life and there should not be lack of oil ointment in head pastor அப்படி சொல்லிட்டாருன்னு நாளையில இருந்து எண்ணெயை வச்சுக்கிட்டு அப்படியே எண்ணெய் வச்சு குளிக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காத அப்படி அல்ல நான் சொல்றது என்னன்னா உன்னுடைய வாழ்க்கையில நீ கணம் பண்ணுவது எண்ணெய் பூசுவதை காண்பி what I is that that you applying on head சரியான உபவாசம் ரைட் சரியான சுகமாகுதல் ரைட் ஹீலிங் சரியாய் மற்றவங்களை கணம் பண்றது அவங்க கவனிக்கலன்னா கூட நீ போய் ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும் the you you you not go prize how him நீங்க ஆபரகாம அவங்க எல்லாம் படிச்சு பாருங்க அவர் அந்த தேசத்து ஜனங்களை அந்த பிரதானமானவளை பார்த்து வந்தனம் பண்ணினான் வணக்கம் செலுத்தினான் you can see he saluted the they that are officers in the land இவன் போய் வணக்கம் செலுத்தினா அவங்க சொல்றாங்க நீங்க வந்து வணக்கம் செலுத்தலாமா நீ பெரிய பிரபு ஆச்சே அப்படினு சொல்றாங்க and when he saluted him and they said unto you are a good prince a great prince and how you can come and எந்த எந்த அளவு ஆபிரகாம் விசுவாச வீரன் விசுவாசத்தின் தகப்பன் வாழ்ந்திருக்கான் நம்ம அந்த பாதையில வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் and he is a father of faith and he is a good father warrior in faith and you see and how path he have traversed and how we must love in these days இயேசுவை வீட்டுல கூப்பிட்டுக்கிட்டு பிளேட்ல ட்ரேலையும் ட்ரே வச்சு சாப்பாடு போடுறது போனதல்ல ஏசு பதில் சரியா கொடுத்தாரு அவனுக்கு நீ உன் வீட்டுக்குள்ள வந்த எனக்கு நீ தண்ணி கொடுக்கல உன் வீட்டுக்கு வந்த நீ என்ன கெடுக்கல உன் வீட்டுக்கு வந்த நான் உன்னைய மரியாதை கொடுத்து உனக்கு நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா நீ எனக்கு முத்தம் கொடுக்கல calling jesus into his house and he said i entered into your house you gave me no water and gave me not to have wiped not my tears and wiped not my feet and he said so உனக்குள்ளே உன் விளக்கு எரியறதுக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கணும் and you must have the oil for the lamp should burn all the times ஏசாயா இருபத்தி ஒன்னு அஞ்சுல பார்க்கும் பொழுது When we look book of Isaiah chapter 21 உன் ஆயுதங்களில் எப்பொழுதும் எண்ணெய் பூசி வை and you must keep apply oil upon your weapon all the times. ஏசாயா 21:5 of Isaiah பந்தியை ஆயுதப்படுத்துங்கள் ஜாமக்காரரை வையுங்கள் புசியுங்கள் குடியுங்கள் பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் பிரபுக்களே எழுந்து என்ன செய்யுங்க பரிசைகளுக்கு எல்லாம் என்ன செய்ய எண்ணெயை பூசு he princes arise and anoint the shield. யுத்த காலத்துக்கு ரெடியாக You must prepare for the field விசுவாசத்துல போராடுறதுக்கு ரெடி வழியாக and you must prepare yourself to fight the way of faith நீ புசி குடி எல்லாம் கரெக்ட் ஆனா விசுவாசத்துல போராடுறத விட்டுற கூடாது eat and drink and then you should not leave by struggling hard for the faith 141 5 பார்க்கும் பொழுது when you look into 141 5 of psalms நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும் and let the righteous என் தலையில குட்டட்டும் he smite at my head அது எப்படி இருக்கும் எனக்கு and how it would be என் தலையே எண்ணெய் போல் வாசிங்க நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பாஸ்டர் என்னை மட்டும் தான் ஏசிப்பிட்டாரு நான் இனிமேல் இந்த பாஸ்டர் இருக்க வரை வரவே மாட்டேன் And pastor scolded me alone until the pastor was here I will not come. என்ன பண்றது உனக்காக நான் இன்னைக்கு நைட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியுமா And what to do for instead of you yeah. I cannot scold you? அது நடக்காது It will not happen. அதுக்கு நீ பின்மாறி போனா யார் பொறுப்பு If you backslide and who is responsible? உன்னை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு I have authority to. bible சொல்லுகிறது போதக சிச்சையே ஜீவ வழி and the bible says the chastising that is the life of free life நீங்க எல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள் and you are all my children உங்களை வந்து பவுல் சொல்றாரு நான் பெறம்படுத்திட்டு வரணுமான்னு கேக்குறாரு and paul says i should have to take the will பவுல் சொல்றாரு இல்லையா நான் உங்களை சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்தேன் ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தபோது இனிமேல் நான் உங்கள்கிட்ட அன்போடு வரணுமா சாந்தத்தோடு வரணுமா இல்லை நான் எதை எடுத்துட்டு வரணும் பெரம்பு எடுத்துட்டு வரணுமான்னு கேட்டார் And looking unto the people and Paul is asking, should I come with the meekness or love or drag the whip and come unto you? நான் திருவொற்றியூர்ல தண்ட தஞ்சையில தஞ்சாவூர் சிவகாசியில இருக்கும் பொழுது என் பக்கத்துல ஒரு பெரம்பு இருக்கும் இவன் ஒருத்தனும் இப்படி அசைய மாட்டான் அசைஞ்சிருந்தான்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்திலேயே இவன் எல்லாம் ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாம் சரியா வச்சிருப்பேன் When I was at Trivetior, Tanjore and Sivakasi and I used to have some whip in my nearby and when was shaking, I will beat them like anything. பட்டைய கிளப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட் சண்டே ரெண்டாவது வாரம் நான் சிவகாசிக்கு உள்ள போறேன் It was first Sunday, the second week I entered into the service. Sunday school HM வந்துச்சு Eh, H- HM of the Sunday school came pastor ரொம்ப மார்க் கம்மி pastor and he told and Mark is very independent. ரொம்ப கம்மி mark pastor And he got low marks இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் விட்டதே கிடையாது and pastor till now we had never le- le- lead the இப்ப first பாருங்க prize. ரொம்ப குறைஞ்சிருச்சு என்ன ஆக போதோ தெரியல And it was decreased a lot and don't know what is going to happen now. நீங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க நாங்க You must come and attend the place. என்னடான்னு யோசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு உள்ள போயிட்டேன் And then a- after the time, I entered into the praying, பார்த்தா ஒரு நூறு பிள்ளைகள்ல ஐம்பது பிள்ளைங்க ஐம்பதுக்கு மேல ஐம்பது பிள்ளைங்க ஐம்பதுக்கு கீழே among hundred children, fifty above ha- for fifty, and above uh, fifty or below fifty. Okay ஐம்பதுக்கு கீழே உள்ளவெல்லாம் இப்படி போ ஐம்பதுக்கு மேல உள்ளவெல்லாம் இப்படி வான்னு சொல்லு. And I said that those who are above fifty can go up and below fifty can come. நான் சொல்றதை தவறா விளங்கிறாதீங்க And don't mistake me what I say now. நான் செஞ்சதான் மட்டும்தான் ஒரு பெரிய மூங்கில் எடுத்து வச்சிருந்தேன் I had a bamboo stick, ஆணு பெண்ணு பெரிய பிள்ளை காலேஜ் படிக்கிறான் அவன் படிக்கிறான் இவன் படிக்கிறான் பையன் பெரிய மீச வச்சிருக்கான் எவனையும் நான் சட்டையே பண்ணல ஐம்பதுக்கு குறைவானது லைன்ல வந்துகிட்டே இருக்கு male பட்டே கிளப்பிட்டான் வந்த உடனே ஷார்ப்பா ஒவ்வொரு அடி பட்டை பட்டு பட்டு பட்டு நாலு பேருக்கு அடிச்ச உடனே இந்த ஐம்பதுக்கு குறைவான இருந்த நாற்பத்தொன்பது பேரும் அங்கேயே கத்த ஆரம்பிச்சிருச்சு ஆணு பொண்ணுலாம் ஓன்னு செத்து விடு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப அழுகையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அன்னைக்கு ஒரே நாள் ட்ரீட்மெண்ட்டுங்க இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த சபை விட்டு கொடுத்ததே கிடையாது the single day treatment ஏய், until now ஆள் இருக்கா இங்க இருப்பா சாட்சி இருப்பா அடி ஒரே நாள் தான் பணக்காரன் ஏழை காலேஜ் யானு பொண்ணு எதையும் பார்க்கல A poor or இப்ப நான் போறது இல்ல இப்ப நான் மறுரூபத்துக்காக வெயிட்டிங்ல இருக்கிறேன் And poor or rich or whatever it may be, a beat like anything now, i'm waiting for the transfiguration. அதனால இந்த சைடே பார்த்தாலே நம்மள எங்கயா குழப்பி விட்டுருவானுங்கன்னு திரும்பிறது இல்ல So I never turn toward that side because they confuse me. அதுக்கு தான் ஹெட் மாஸ்டரையும் டீச்சரையும் பிடிச்சி ஏசிக்கிட்டே இருக்கிறது And so அப்பப்ப I'm சரியில்லை clear பண்ணனும் கிளியர் பண்ணணும் So I am scolding headmaster and supervisor நான் எதுக்கு இத சொல்றேன்னா Why I am telling this? அன்னையிலிருந்து அந்த பிள்ளைங்க பயத்தோடு ஐம்பதுக்கு கீழே வரலாம் எண்பதுக்கு வந்துட்டான் எண்பதுல நின்னவெல்லாம் தொண்ணூறுக்கு போயிட்டான் அதுக்கு பிறகு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு இதுதான் போட்டி ஹை ஸ்பீட்ல போயிட்டே இருக்கணும் அந்த இந்த that are அந்த 50 and they started to get 80 above and ninety eight and 98 and 99 and they were level நீ அடி ஆ அடி வாங்கினாலும் இங்க இருக்கு யாரும் பாக்குறது எல்லாத்தையும் பிடிச்சி சவுட் வாணிக்கு அடிச்சிருத்தாங்க and i never seen anyone ஏன்னா நம்ம பிள்ளைங்க because they are our children அங்க சென்டர்ல சென்டர் பிரைஸ் கொடுப்பாங்க கொடுக்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான் உட்காந்துருப்பான் பாச ஜோயல் சொல்லுவார் இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் பிள்ளைகளுக்கு மட்டும் கை தட்டுறான் பாருன்னு போட்டி போட்டு அடுத்தடுத்த பிரைஸ் எது வந்துகிட்டே இருக்கும் எனக்கு இன்னொரு சர்ச்சை உண்டு சாட்சியாக வரும் இது விட்டா அது வரும் அது விட்டா இது வரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில் சொன்னாங்க எதுக்கு சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் கன்வென்ஷனை சென்டர் போய் தமிழ் வைக்கிறீங்க சிவகாசிலேயே போய் வைங்க அங்கே தான் ப்ரைஸே வாங்குறாங்க போட்டி போடணும் அப்படி முட்டணும் And they must compete in such a way and they used to tell and they could conduct the car. one day One day, kerala கேரளால ஒரு பழமொழி உண்டுன்னு சொல்லுவாங்க பிள்ளாருக்கு ராவுல கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டா அன்னைக்கு ஃபுல்லா nalla இருப்பான் அதாவது காலையில எந்திரிச்ச உடனே போட்டு பட்ட பட்டன்னு அடிக்கிறது எது அடிச்சேன்னே தெரியாது அவன் ஒன்றும் தப்பு இல்லை எழும்பியிருப்பான் அப்பதான் தான் எழும்பின உடனே அடிச்சிடுறது அடிச்சிட்டா அன்னைக்கு ஃபுல்லா அந்த அடி ஞாபகத்துல இருக்கும் அவன் தெளிவா இருப்பான் and there is a proverb in Kerala when they are getting beatings in the morning, யாராவது they will be clear of நீங்க the யாராவது அப்படி பிராக்டிஸ் பண்ணி விடாதீங்க And don't have this practice in you, இப்ப உள்ள பிள்ளைங்க அப்படி இல்ல but அவங்க our- அப்பா அடிச்சா ஏன் அடித்தான்னு சொல்லிட்டு அடி அவன் கேட்கறான் எதுக்கு அடிச்ச உடனே அவர் சொல்லுங்க நீ இப்படி செஞ்ச அதை சொல்ல வேண்டியதான நீ முதல்ல இப்படி ஒரு பையன் கேட்டிருக்கான் நான் ஒரு வீட்டுக்கு போன போது இப்படி நடந்தது பஸ் இப்படி எதிர்த்துட்டான் அப்படின்னாங்க என்னன்னு கேட்டேன் அவன் சொன்னான் அவன் சொன்னான் சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நான் சொன்னேன் எதுக்கு அடிச்சிங்க இது சொல்லலாம்ல பாஸ்டர் என்கிட்ட முதலியே இது சொன்னா நான் செய்ய மாட்டேன் சரி இது தப்புடான்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லாமலே எப்ப பார்த்தாலும் டப்பு டப்பு எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இப்படியும் ஒரு சந்ததி புதுசா சபைக்குள்ள என்ன செய்யுது வருது And such generations are coming new in this church. கண்டிப்பு அவசியம். And reproving is so needed. கண்டிப்பு illa சொல்ல கண்டிப்பு உன் தலையில ஒரு அபிஷேகம் மாதிரி இருக்கும். The reproving is like an anointing in your head. neediman enne kuttattum அது en தலைக்கு எப்படி irukum ennai போல irukum the righteous might at my head and it make like oil in my head. உன்னை appadina அப்படினா உன்னை nu artham If they are reproving you they are loving you. தகப்பன் சிச்சியாத puttiran undo Is there a son that chasteneth? தகப்பன் உன்னை சிச்சிக்காவிட்டால் nee யாரு? நீ அடுத்த ஆள் பிள்ளை அதனால தான் அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கறான் If the father is not chastening you then you are the person of the other man person so he is not chastising you கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக May the God's holy name be glorified ஒரு சிலருக்கு சில சம்பவங்கள் நடந்த உடனே அப்படியே போயிடுவாங்க For some some incidents happens and they go back சில மரணம் ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிருது Some death will take them to the backsliding சில எழுச்சிகள் ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிருது and some the life may take them to the பணம் backsliding வசதி ஒரு சிலரை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிருது and sometimes the money and facilities comfortableness will take them to the backsliding தாவீதுக்கு ஒரு பிள்ளை இறந்தது and for David a son was dead ஆ, ரொம்ப துக்கப்பட்டு போட்டுக்கிட்டு இருந்தான் ஏழு நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சான் He was sorrowful and grieved and in 7 he took fasting and but அந்த prayed பிள்ளை and he- at last he died. எல்லாரும் அவன்கிட்ட போய் எப்படி சொல்றதுக்குன்னு ரொம்ப அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க And they felt with difficulty to face him and to approach him and say this matter. ஆனா அவன் எழுந்து என்ன செஞ்சான் எண்ணெய் பூசி பரப்பிட்டான் He rose up and applied oil and he departed. துக்கத்திலேயே நீ மூழ்க கூடாது அபிஷேகத்துல நீ எழும்பணும் In midst of the sorrowful and you should not be sinking it and you must. ரெண்டு get up. சாமுவேல் பனிரெண்டு இது சொல்லப்பட்டிருக்கிறார் And 12:17 of second Samuel it is. அவன் said, எழுந்து துக்க வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி போட்டு அவன் எண்ணெயை பூசிக்கொண்டு வெளியே வந்து விட்டான் He rose up and put away the gar- gar- garments of the sorrowful and came out and with came oil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு May the gospel in be glorified. ஆ, இன்றைக்கு கத்தர் உன்னோடு பேசுகிற நம்மோடு சபையோடு பேசுகிற வார்த்தை என் பிள்ளைகளே உங்களுடைய வஸ்திரம் எப்பொழுது வெண்மையாயிருக்க கடவுதே Today the Lord Lord's word, the Lord speaking to us and servants of God and the believers of the church is that let there be no oil like ஆ, உன்னுடைய தலையில எண்ணெய் குறையாததா இருப்பதாக And let there be no oil of hell in your head. வஸ்திரம் வெண்மையா இருந்தால் நீ ஜெய ஜீவியம் செய்வது If your garments is white as pure and you will live the அபிஷேகம் overcoming life. அபிஷேகம் நிறைவா இருந்தால் உனக்கு எக்கால சத்தம் கேட்கும் And if there is fullness of anointing and you can hear the voice of the trumpet. வஸ்திரம் வெண்மையா இருக்கும் பொழுது நீ மறுரூபமாவாய் When your garments are white and you will be transfigured. உன் தலையில எண்ணெய் குறையாது இருக்கும் பொழுது நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய் And when there is no lacking in oil in your head and you will be taken up. ஆ, எத்தனை எத்தனை பேருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் வேணும் எத்தனை பேர் எக்கால சத்தத்தை கேட்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் மறுரூபத்தை வாஞ்சிக்கிறீர்கள் எத்தனை பேர் ஜெயம் கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள் ஒரு விசை கண்களை முடி முழங்கால் படிடுவோம் ஓ இந்த காலை வேலை கத்தர் உன்னோடு பேசுகிறார் என் மகளே என் மகளே உன் வஸ்திரங்கள் எப்பொழுது வெண்மையா இருப்பதா மை என் மகனே என் மகளே உன் தலையில் என்னை குறையாததா இருப்பதா மை மாத்திரம் வெண்மையாயிருக்கிறவனையும் என்னை குறையாதவனையும் தான் அவர் எடுத்துக்கொள்ள முடியும் and they the garments that are white and they that look no even head where they can be taken up ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்யப்படும் he that overcometh and i will be given to him to sit on my throne ஒரு ரெண்டு மூணு நிமிடம் கர்த்தருடைய கரத்தில் நாம் சமர்ப்பிப்போம் two or three minutes let us surrender the hands of the lord இந்த மெசேஜ்ல உங்களுக்கு டச்சிங் ஆனத கர்த்தருடைய சமூகத்துல வச்சு போராடுங்க the word that touched you you must keep in the presence of god you must struggle and strive hard எல்லாரும் முடிந்தா முழங்கால் போட முடிஞ்சவங்க எல்லாரும் worship பண்ணுங்க they that are able to stand on knees stand on knees and worship him ஒரு அபிஷேகம் and one anointing சாதாரண அபிஷேகம் அல்ல not an ordinary anointing ஆ, சரியான ஒரு அபிஷேகம் வரணும் a right anointing must come down எப்படிப்பட்ட அபிஷேகம் what kind of anointing இது வரைக்கும் உன் தலையில எண்ணெய் இல்லாம இருக்கலாம் இன்னையில இருந்து இனிமே எண்ணெய் குறையவே கூடாது until now you may not have oil in your head but till now you should not be lacking in oil இது ஃபுல் இது வரைக்கும் நீ கலர்ஃபுல்லா இருப்ப இனிமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்துருவ until now you may be colorful but hereafter you will become in the white and white ஜெயம் garments. கொள்ளுகிறவன் he that overcometh அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படும் the white garments shall be given to him எத்தனை எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் தேவை how many want such a life இந்த வசனத்தினுடைய வல்லமை இறங்கணும்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்துங்க And they that want the power of the word of God must come down, lift up your hands. நீங்க எந்த நிலவரத்துல இருந்தாலும் கர்த்தர் இந்த வசனத்துக்குரிய ஜீவனை உனக்குள்ள தந்து உன்னை மாற்ற அவருக்கு முடியும் You may be in any kind of state, the Lord is well able to give the life of this word of God and can change you to any state. தேவனுடைய கிருபை உன்னை சந்திக்க போகிறார் The Lord God's grace is going to visit you now. அவருடைய இரக்கங்கள் உன்னை சந்திக்க His mercy is going to visit you now. இன்றைக்கு உன்னுடைய அழுக்கு வஸ்திரங்களை எடுக்க போகிறார் Today He is going to take the filthy garments. உன் துக்க வஸ்திரங்களை எடுக்க போகிறார் He is going to take away the sorrowful garments. உன்னுடைய பழைய வஸ்திரங்களை எடுக்க போகிறார் He is going to remove the old garments. உன் சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்ற போகிறார் He is going to change the prison garments. உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தர போகிறார் He is going to give the beautiful garments. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை தர போகிறார் He is going to give the garments of salvation. அலங்கார வஸ்திரங்களை தர போகிறார் He is going to give you the beautiful garments. ஓ கல்யாண வஸ்திரத்தை தர போகிறார் He is going to give you the wedding garments ஓ உனக்கு ராஜ வஸ்திரம் தர போகிறார் He is going to give you the royal apparel. நீ சுத்திகரிக்கும் பொழுது When you sanctify, பொருத்தனையை செலுத்தும் பொழுது when you see your box உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்தும் பொழுது control your words உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பிக்கும் பொழுது when you renew your prayer life தனித்து நீ போராடும் பொழுது when you stay alone and strive உன் சிந்தையிலே பரிசுத்தா holiness in your thoughts நீ ஜெயாளியாய் மாறுவாய் and you will become a conqueror உன் தலையிலே அபிஷேகம் குறையாது and let there be oil like in your head இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தர போகிறார் today the lord is going to give you anointing புது எண்ணெயின் அபிஷேகம் do you know oil anointing சத்துருக்கள் வெக்கப்படக்கூடிய அபிஷேகம் for the enemies to be confounded ஆமென் உன் அபிஷேகம் இனிமேல் குறையாது and there shall be no lacking of oil anointing in you you will overcome நீ மறுரூபம் you will be transfigured எக்காலம் உனக்கு கேட்கும் and you will hear the trumpet sound எடுத்துக் கொள்ளப்படுவாய் you will be taken up